قَوْمٍ أَن صَدُّوا صَدُّوكُمْ عَنِ الْمَسْجِدِ الْحَرَامِ أَن تَعْتَدُوا وَتَعَاوَنُوا عَلَى الْبِرِّ وَالتَّقْوَى وَلَا تَعَاوَنُوا عَلَى الْإِثْمِ وَالْعُدْوَانِ وَاتَّقُوا اللَّهَ إِنَّ اللَّهَ شَدِيدُ الْعِقَابِ இறை நம்பிக்கை கொண்டவர்களே இறை வழிபாட்டுக்குரிய சின்னங்களை அவமதிக்காதீர்கள் சங்கைக்குரிய எந்த மாதத்தையும் போர் புரிவதற்கு அனுமதிக்கப்பட்டதாய் கொள்ளாதீர்கள் இன்னும் குர்பானிக்குரிய பிராணிகளையும் இறைவனுக்காக நேர்ந்து விடப்பட்டவை என்பதற்கு அறிகுறியாக கழுத்தில் பட்டை கட்டப்பட்ட பிராணிகளையும் துன்புறுத்தாதீர்கள் இன்னும் தன்னுடைய இறைவனின் திருவருளையும் திருப்பொருத்தத்தையும் பெற எண்ணி புண்ணியத்தலம் காபா செல்வோரை சிரமத்திற்குள்ளாக்காதீர்கள் ஆனால் ஹஜ்ஜுக்குரிய ஆடையான எஹ்ராம் அணிந்த நிலையிலிருந்து நீங்கள் விலகிவிட்டால் வேட்டையாடலாம் மேலும் பாருங்கள் மஸ்ஜிதில் ஹராமுக்குள் செல்ல முடியாதவாறு உங்கள் வழியினை அடைத்துவிட்ட கூட்டத்தார் மீதுள்ள வெறுப்பு அவர்களுக்கு எதிராக நீங்கள் வரம்பு மீறி செல்லும் அளவுக்கு உங்களை கொதித்தெழும்படி செய்துவிடக் கூடாது எப்பணி நல்லதாகவும் இரையச்சத்திற்குரியதாகவும் உள்ளதோ அதில் எல்லோருடனும் ஒத்துழையுங்கள் ஆனால் எது பாவமானதாகவும் வரம்பு கடந்ததாகவும் உள்ளதோ அதில் எவருடனும் ஒத்துழையாதீர்கள் மேலும் இறைவனை அஞ்சுங்கள் நிச்சயமாக அவனுடைய தண்டனை மிக கடுமையானது حُرِّمَتْ عَلَيْكُمُ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 நிராகரிப்போர் முற்றிலும் நிராசை அடைந்து விட்டிருக்கின்றனர் எனவே நீங்கள் அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் மாறாக எனக்கே அஞ்சுங்கள் இன்று உங்களுடைய தீனை உங்களுக்காக நான் முழுமையாக்கிவிட்டேன் எனது அருக்குடைதனையும் உங்கள் மீது நான் நிறைவு செய்து விட்டேன் இன்னும் உங்களுக்காக இஸ்லாத்தை உங்களுடைய தீன் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் எனவே உங்கள் மீது விதிக்கப்பட்ட ஹலால் ஹராம் எனும் வரம்புகளை பேணி நடந்து வாருங்கள் ஆயினும் கடும் பசியினால் நிர்பந்திக்கப்பட்டு பாவம் செய்யும் நாட்டமின்றி ஒருவர் அவற்றில் ஏதாவது ஒன்றை புசித்து விட்டால் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனாகவும் பெருங்கருணை உடையவனாகவும் இருக்கின்றான் يسألونك ماذا أحل لهم قُلْ أُحِلَّ لَكُمُ الطَّيِّبَاتُ وَمَا عَلَّمْتُم مِّنَ الْجَوَارِحِ مُكَلِّبِينَ تُعَلِّمُونَهُنَّ مِمَّا عَلَّمَكُمُ اللَّهُ فَكُلُوا مِمَّا أَمْسَكْنَا عَلَيْكُمْ وَاذْكُرُوا اسْمَ اللَّهِ عَلَيْهِ وَاتَّقُوا اللَّهَ إِنَّ اللَّهَ سَرِيعُ الْحِسَابِ மக்கள் எவை தங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன என்று உம்மிடம் வினவுகின்றனர் நீர் கூறுவீராக தூய்மையான அனைத்து பொருட்களும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன மேலும் எந்த வேட்டை பிராணிகளுக்கு நீங்கள் வேட்டையாட கற்றுத்தந்திருக்கின்றீர்களோ அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அறிவை கொண்டு அவற்றுக்கு வேட்டையாட கற்றுத்தந்திருக்கிறீர்கள் பிறகு அந்த வேட்டை பிராணிகள் உங்களுக்காக பிடித்து வைத்திருப்பவற்றை நீங்கள் உண்ணலாம் ஆயினும் அவற்றின் மீது அல்லாஹுவின் பெயரை உச்சரியுங்கள் இன்னும் அல்லாஹ்வின் சட்டங்களுக்கு மாறு செய்ய அஞ்சுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் கணக்கு கேட்பதில் மிக விரைவானவன் اليوم أحل لكم الطيبات وَطَعَامُ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ حِلٌّ لَّكُمْ وَطَعَامُكُمْ حِلٌّ لَّهُمْ وَالْمُحْصَنَاتُ مِنَ الْمُؤْمِنَاتِ وَالْمُحْصَنَاتُ مِنَ الْمُؤْمِنَاتِ وَالْمُحْصَنَاتُ المُحْصَنَاتُ مِنَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ إِذَا آتَيْتُمُوهُنَّ أُجُورَهُنَّ مُحْصِنِينَ غَيْرَ مُسَافِحِينَ إِذَا آتَيْتُمُوهُنَّ أُجُورَهُنَّ مُحْسِنِينَ غَيْرَ مُسَافِحِينَ وَلَا مُتَّخِذِي أَخْدَانٍ وَمَن يَكْفُرْ يَكْفُرْ بِالْإِيمَانِ فَقَدْ حَبِطَ عَمَلُهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ இன்று உங்களுக்கு தூய்மையான பொருட்கள் அனைத்தும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன வேதம் அருளப்பட்டவர்களின் உணவு உங்களுக்கும் உங்களது உணவு அவர்களுக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் நல்லொழுக்கமுள்ள பெண்கள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்களே அவர்கள் ஈமான் எனும் இறை நம்பிக்கை கொண்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களானாலும் சரி உங்களுக்கு முன்னர் வேதம் அருளப்பட்டவர்களின் சமுதாயங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி ஆனால் அவர்களுக்குரிய திருமண கொடையாகிய மகரை கொடுத்து அவர்களை திருமணம் செய்து கொண்டு அவர்களின் பாதுகாவலர்களாய் நீங்கள் திகழ வேண்டுமே தவிர அவர்களுடன் விபச்சாரத்திலோ கள்ள காதலிலோ ஈடுபடக்கூடாது மேலும் எவன் ஈமானின் வழியில் செல்ல மறுக்கின்றானோ அவனது வாழ்வின் அனைத்து செயல்களும் வீணாகிவிடும் மேலும் அவன் மறுமையில் பேரிழப்புக்கு ஆளாவான் أيها الذين آمنوا إذا قمتم إلى الصلاة الصَّلَاةِ فَاغْسِلُوا وُجُوهَكُمْ وَأَيْدِيَكُمْ إِلَى الْمَرَافِقِ وَامْسَحُوا بِرُؤُوسِكُمْ وَأَرْجُلَكُمْ إِلَى الْكَعْبَيْنِ وَإِن كُنتُمْ جُنُبًا فَاطَّهَّرُوا وَإِن كُنتُم مَّرْضَىٰ أَوْ عَلَىٰ سَفَرٍ أَوْ جَاءَ أَحَدٌ مِّنكُم مِّنَ الْغَائِطِ أَوْ لَامَسْتُمُ النِّسَاءَ أَوْ لَامَسْتُمُ طلقتم النساء فلم تجدوا ماء فتيمموا صعيدا طيبا فامسحوا بوجوهكم وأيديكم منه مَا يُرِيدُ اللَّهُ لِيَجْعَلَ عَلَيْكُمْ مِنْ حَرَجٍ وَلَكِنْ يُرِيدُ لِيُطَهِّرَكُمْ وَلِيُتِمَّ نِعْمَتَهُ عَلَيْكُمْ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ இறை நம்பிக்கை கொண்டவர்களே தொழுகைக்காக செல்லும் போது உங்கள் முகங்களையும் முழங்கைகள் வரை உங்களுடைய கரங்களையும் கழுவிக்கொள்ளுங்கள் இன்னும் உங்களுடைய தலைகளை நீரால் கடவிக்கொள்ளுங்கள் மேலும் உங்கள் கால்களை இரு கணுக்கால்கள் வரை கழுவிக்கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் துணுபாலி எனும் குளிப்பு கடமையான நிலையில் உள்ளவராக இருந்தால் குளித்து துப்புரவாகி விடுங்கள் ஆனால் நீங்கள் நோயாளிகளாகவோ பயணத்திலோ இருந்தால் அல்லது உங்களில் எவரேனும் மல ஜலம் கழித்துவிட்டு வந்திருந்தால் அல்லது பெண்களை தீண்டியிருந்தால் தண்ணீர் கிடைக்காத போது தூய்மையான மண்ணை பயன்படுத்துங்கள் அதில் உங்கள் கரங்களை பதித்து முகங்களிலும் கரங்களிலும் தடவிக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த சிரமத்தையும் உண்டு பண்ண அல்லாஹ் விரும்பவில்லை ஆயினும் உங்களை தூய்மை செய்யவும் உங்கள் மீது தனது அருட்பேற்றை நிறைவு செய்யவுமே அவன் விரும்புகின்றான் இதனால் நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாய் திகழக்கூடும் واذكروا نعمة الله عليكم وميثاقه الذي واثقكم به إذ قلتم سمعنا وأطعنا واتقوا الله إن الله عليم بذات الصدور இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்பேற்றினை நினைத்து பாருங்கள் மேலும் உங்களிடமிருந்து அவன் பெற்றுக்கொண்ட உறுதிமொழியை மறந்து விடாதீர்கள் அப்பொழுது நீங்கள் செவியுற்றோம் கீழ்ப்படிந்தோம் என்று கூறியிருந்தீர்கள் எனவே அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் இதயங்களில் மறைந்திருப்பவற்றை நன்கறிந்தவனாக இருக்கின்றான் يا أيها الذين آمنوا كونوا قوامين لله شهداء بالقسط وَلَا يَجْرِمَنَّكُمْ شَنَآنُ قَوْمٍ عَلَى أَلَّا تَعْدِلُوا اعْدِلُوا هُوَ أَقْرَبُ لِلتَّقْوَى وَاتَّقُوا اللَّهَ إِنَّ اللَّهَ خَبِيرٌ بِمَا تَعْمَلُونَ وَعَدَ اللَّهُ الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ لَهُمْ مَغْفِرَةٌ وَأَجْرٌ عَظِيمٌ والذين كفروا وكذبوا بآياتنا أولئك أصحاب الجحيم இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாவுக்காக வாய்மையில் நிலைத்திருப்போராயும் நீதிக்கு சான்று வழங்குவோராயும் திகழுங்கள் எந்த ஒரு கூட்டத்தார் மீதும் நீங்கள் கொண்டுள்ள பகைமை உங்களை நீதியிலிருந்து பிறழச் செய்துவிடக் கூடாது நீங்கள் நீதி செலுத்துங்கள் இதுவே இறையச்சத்திற்கு மிக பொருத்தமானது அல்லாவுக்கு அஞ்சு செயலாற்றுங்கள் நீங்கள் செய்வனவற்றை முழுமையாக அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிகின்றார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றும் மகத்தான நற்கூலி அவர்களுக்கு உண்டென்றும் அல்லாஹ் அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றான் மேலும் எவர்கள் நிராகரித்து நம் வசனங்களை பொய்யென்று கூறுகின்றார்களோ அவர்கள் நரகவாசிகளே يا أيها الذين آمنوا اذكروا نعمة الله عليكم إذ هَمَّ قَوْمٌ أَن يَبْسُطُوا إِلَيْكُمْ أَيْدِيَهُمْ فَكَفَّ أَيْدِيَهُمْ عَنكُمْ وَاتَّقُوا اللَّهَ وَعَلَى اللَّهِ فَلْيَتَوَكَّلِ الْمُؤْمِنُونَ இறை நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹ் உங்களுக்கு அண்மையில் செய்த பேருதவியை நினைத்து பாருங்கள் ஒரு கூட்டத்தார் உங்களுக்கு எதிராக தம் கைகளை நீட்டிட நாடியிருந்த போது அல்லாஹ் அவர்களுடைய கரங்களை உங்களை விட்டும் தடுத்து நிறுத்தினான் அல்லாஹுக்கு அஞ்சிய வண்ணம் வாழுங்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹுவையே முழுமையாக சார்ந்து நிற்க வேண்டும் وَلَقَدْ أَخَذَ اللَّهُ مِيثَاقَ بَنِي إِسْرَائِيلَ وَبَعَثْنَا مِنْهُمُ اثْنَيْ عَشَرَ نَقِيبًا وَقَالَ اللَّهُ إِنِّي مَعَكُمْ لَئِنْ أَقَمْتُمُ الصَّلَاةَ وَآتَيْتُمُ الزَّكَاةَ وَآمَنْتُمْ بِرُسُلِي وَعَزَّرْتُمُوهُمْ وَأَقْرَضْتُمُ اللَّهَ قَرْضًا حَسَنًا وَأَقْرَضْتُمُ اللَّهَ قَرْضًا حَسَنًا لَّأُكَفِّرَنَّ عَنكُمْ سَيِّئَاتِكُمْ وَلَأُدْخِلَنَّكُمْ جَنَّاتٍ تَجْرِي مِن تَحْتِهَا الْأَنْهَارُ فَمَن كَفَرَ بَعْدَ ذَلِكَ مِنكُمْ فَقَدْ ضَلَّ سَوَاءَ السَّبِيلِ இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களிடம் அல்லாஹ் வலுவான உறுதிமொழி வாங்கியிருந்தான் மேலும் அவர்களில் பனிரெண்டு பேரை கண்காணிப்பாளராய் நியமித்திருந்தான் இன்னும் அல்லாஹ் அவர்களிடம் கூறினான் சின்னமாக நான் உங்களுடன் இருக்கிறேன் நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்தியும் ஜகாத்தை அளித்தும் என்னுடைய தூதர்களை ஏற்று அவர்களுக்கு உதவி புரிந்தும் உங்களுடைய இறைவனுக்கு அழகிய கடன் அளித்தும் வந்தீர்களாயின் சின்னமாக நான் உங்களுடைய தீமைகளை போக்கி விடுவேன் மேலும் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவன பூங்காக்களில் உங்களை நுழைவிப்பேன் ஆனால் இதன் பின்னரும் உங்களில் எவரேனும் நிராகரிப்பு போக்கை மேற்கொண்டால் நிச்சயமாக அவர் சவா சபீலை ராஜவாட்டையை விட்டு பிறந்தவராவார் فَبِمَا نَقْضِهِم مِّيثَاقَهُمْ لَعَنَّاهُمْ وَجَعَلْنَا قُلُوبَهُمْ قَاسِيَةً يحرفون الكلم عن مواضعه ونسوا حظا مما ذكروا به ولا تزال تطلع عَلَى خَائِنَةٍ مِّنْهُمْ إِلَّا قَلِيلًا مِّنْهُمْ فَاعْفُ عَنْهُمْ وَاصْفَحْ إِنَّ اللَّهَ يُحِبُّ الْمُحْسِنِينَ பிறகு அவர்கள் தாம் செய்த வாக்குறுதியை முறித்ததற்காக நாமும் அவர்களை நமது அருளிலிருந்து தூர எறிந்து விட்டோம் மேலும் அவர்களுடைய நெஞ்சங்களை இருகச் செய்து விட்டோம் இப்பொழுது அவர்களுடைய நிலை என்னவெனில் வேத வாக்குகளை அவற்றின் இடங்களிலிருந்து புரட்டியும் திரித்தும் விதவிதமாக பொருள் கொள்கின்றனர் இன்னும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்ட உயர் அறிவுரைகளில் பெரும்பாலானவற்றை மறந்தே போயினர் நாள்தோறும் அவர்களுடைய மோசடி செயல்களில் ஏதேனும் ஒன்று உங்களுக்கு தென்பட்டுக் கொண்டே இருக்கும் அவர்களில் சிலரே இத்தகைய இழி செயலிலிருந்து விலகி இருக்கிறார்கள் அவர்கள் இவ்வளவு மோசமான நிலைக்கு இறங்கி வந்த பின் அவர்கள் எத்தகைய குறும்புத்தனங்கள் புரிந்தாலும் அவை எதிர்பார்க்கப்பட்டவைதாம் எனவே அவர்களை மன்னித்து விடுங்கள் அவர்களின் தவறான செயல்களை பொருட்படுத்தாதீர்கள் நன்னடத்தையை மேற்கொள்பவர்களையே சின்னமாக அல்லாஹ் நேசிக்கின்றான் وَمِنَ الَّذِينَ قَالُوا إِنَّا نَصَارَى أَخَذْنَا مِيثَاقَهُمْ فَنَسُوا حَظًّا مِّمَّا ذُكِّرُوا بِهِ فَأَغْرَيْنَا بَيْنَهُمُ الْعَدَاوَةَ فَأَغْرَيْنَا بَيْنَهُمُ الْعَدَاوَةَ وَالْبَغْضَاءَ إِلَى يَوْمِ الْقِيَامَةِ وَسَوْفَ يُنَبِّئُهُمُ اللَّهُ بِمَا كَانُوا يَصْنَعُونَ நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொண்டிருந்தவர்களிடமும் இவ்வாறே நாம் வாக்குறுதி வாங்கியிருந்தோம் அவர்களும் கூட தங்களுக்கு நினைவூட்டப்பட்ட நல்லுரைகளில் பெரும் பகுதியை மறந்தே போயினர் இறுதியில் நாம் அவர்களுக்கிடையே மறுமை நாள் வரை பகைமையையும் காழ்ப்புணர்ச்சியையும் விதைத்து விட்டோம் மேலும் அவர்கள் உலகில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதனை அல்லாஹ் காண்பித்து தருகின்ற ஒரு நேரமும் நிச்சயமாக வரத்தான் போகின்றது يَا أَهْلَ الْكِتَابِ قَدْ جَاءَكُمْ رَسُولُنَا يُبَيِّنُ لَكُمْ كَثِيرًا مِّمَّا كُنتُمْ تُخْفُونَ مِنَ الْكِتَابِ وَيَعْفُو عَن كَثِيرٍ قَدْ جَاءَكُمْ مِنَ اللَّهِ نُورٌ وَكِتَابٌ مُبِينٌ يَهْدِي بِهِ اللَّهُ مَنِ اتَّبَعَ رِضْوَانَهُ سُبُلَ السَّلَامِ وَيُخْرِجُهُم مِّنَ اللَّهِ الظُّلُمَاتِ إِلَى النُّورِ بِإِذْنِهِ وَيَهْدِيهِمْ وَيَهْدِيهِمْ إِلَى صِرَاطٍ مُسْتَقِيمٍ வேதம் அருளப்பட்டவர்களே நம்முடைய தூதர் உங்களிடம் வருகை தந்துள்ளார் இறைவேதத்தில் நீங்கள் மூடி மறைத்துக் கொண்டிருந்த பல விஷயங்களை செல்ல தெளிவாய் அவர் விளக்குகின்றார் இன்னும் பல விஷயங்களை மன்னித்தும் விடுகின்றார் அல்லாஹுவிடமிருந்து பேரொளி மிக்க சத்தியத்தை தெளிவாக எடுத்துரைக்கின்ற திருமறை உங்களிடம் வந்துள்ளது அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை விரும்புவோருக்கு அல்லாஹ் அதன் மூலம் சாந்திக்கான வழிகளை காண்பிக்கின்றான் மேலும் அவன் தனது கட்டளையை கொண்டு இருள்களில் இருந்து அவர்களை வெளியாக்கி ஒளியின் பக்கம் கொண்டு வருகிறான் இன்னும் அவர்களை நேர்வழியின் பக்கம் வழிகாட்டவும் செய்கின்றான் لقد كفر الذين قالوا إن الله هو المسيح ابن مريم قُلْ فَمَن يَمْلِكُ مِنَ اللَّهِ شَيْئًا إِنْ أَرَادَ أَن يُهْلِكَ الْمَسِيحَ ابْنَ مَرْيَمَ وَأُمَّهُ وَمَن فِي الْأَرْضِ جَمِيعًا وَلِلَّهِ مُلْكُ السَّمَاوَاتِ السماوات والأرض وما بينهما يخلق ما يشاء والله على كل شيء قدير சின்னமாக மரியத்தின் குமாரர் மசீஹுதான் அல்லாஹ் என்று கூறியவர்கள் நிச்சயமாக நிராகரித்தவர்கள் ஆவார்கள் நபியே அவர்களிடம் நீர் கூறும் மரியத்தினுடைய மகன் மசீகையும் அவருடைய அன்னையையும் இன்னும் பூமியில் உள்ள அனைவரையும் அல்லாஹ் அழித்திட நாடினால் அவனை தடுத்திட யாருக்கு துணிவு உண்டு வானங்கள் பூமி மற்றும் அவற்றுக்கு இடையே இருக்கும் அனைத்தின் மீதும் உள்ள அதிகாரம் அல்லாஹுக்கே உரியது அவன் நாடியவற்றை படைக்கின்றான் மேலும் அவனது வலிமை அனைத்தையும் சூழ்ந்து நிற்கிறது وَقَالَتِ الْيَهُودُ وَالنَّصَارَى نَحْنُ أَبْنَاءُ اللَّهِ وَأَحِبَّاؤُهُ قُلْ فَلِمَ يُعَذِّبُكُم بِذُنُوبِكُمْ بَلْ أَنْتُمْ بَشَرٌ مِّمَّنْ خَلَقَ يَغْفِرُ لِمَن يَشَاءُ وَيُعَذِّبُ مَن يَشَاءُ وَلِلَّهِ مُلْكُ السَّمَاوَاتِ السماوات والأرض وما بينهما நாங்கள் அல்லாஹுவின் புதல்வர்கள் மேலும் அவனது அன்பிற்குரியவர்கள் என்றெல்லாம் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கூறுகின்றார்கள் அவர்களிடம் நீர் கேளும் அவ்வாறாயின் உங்களின் பாவச் செயல்களுக்காக அவன் ஏன் உங்களுக்கு தண்டனை அளிக்கின்றான் உண்மையில் அவன் படைத்த மற்ற மனிதர்களைப் போல் நீங்களும் மனிதர்கள் தானே தான் நாடுபவர்களை அவன் மன்னிக்கின்றான் மேலும் தான் நாடுபவர்களை தண்டிக்கின்றான் பூமி வானங்கள் மற்றும் அவற்றில் உள்ள அனைத்து பொருட்களும் அவனுக்கே உரியன மேலும் அவனிடமே எல்லோரும் செல்ல வேண்டியிருக்கிறது يَا أَهْلَ الْكِتَابِ قَدْ جَاءَكُمْ رَسُولُنَا يُبَيِّنُ لَكُمْ يُبَيِّنُ لَكُمْ عَلَى فَتْرَةٍ مِنَ الرُّسُلِ أَن تَقُولُوا مَا جَاءَنَا مِن بَشِيرٍ وَلَا نَذِيرٍ فَقَدْ جَاءَكُم بَشِيرٌ ونذير والله على كل شيء قدير வேதம் அருளப்பட்டவர்களே தூதர்களின் வருகை தொடர் சிறிது காலம் வரை நின்று போயிருந்த சமயத்தில் எம்முடைய இந்த தூதர் உங்களிடம் வந்துள்ளார் மேலும் இறைநெறியின் தெளிவான அறிவுரைகளை உங்களுக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார் எதற்காகவெனில் நற்செய்தி கூறக்கூடிய அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய எவரும் எங்களிடம் வரவில்லையே என்று நீங்கள் கூறாமல் இருப்பதற்காக இதோ பாருங்கள் இப்போது நற்செய்தி கூறுபவரும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவரும் உங்களிடம் வந்து விட்டார் மேலும் அல்லாஹ் யாவற்றின் மீதும் பேராற்றல் உள்ளவனாக இருக்கின்றான் وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ يَا قَوْمِ واذكروا نعمة الله عليكم إذ جعل فيكم أنبياء وجعلكم ملوكاً إِذْ جَعَلَ فِيكُمْ أَنْبِيَاءَ وَجَعَلَكُمْ مُلُوكًا وَآتَاكُمْ مَا لَمْ يُؤْتِ أَحَدًا مِنَ الْعَالَمِينَ يا قوم ادخلوا الأرض المقدسة التي كتب الله لكم ولا ترتدوا على أدباركم فتنقلبوا خاسرين قالوا يا موسى إن فيها قوما جبارين وإنا لن ندخلها حتى يخرجوا منها وَإِنَّا لَن نَّدْخُلَهَا حَتَّى يَخْرُجُوا مِنْهَا فَإِن يَخْرُجُوا مِنْهَا فَإِنَّا دَاخِلُونَ قَالَ رَجُلَانِ مِنَ الَّذِينَ يَخَافُونَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ ادْخُلُوا عَلَيْهِمُ الْبَابَ فَإِذَا دَخَلْتُمُوهُ فَإِنَّكُمْ غَالِبُونَ وَعَلَى اللَّهِ فَتَوَكَّلُوا تَوَكَّلُوا إِن كُنتُم مُّؤْمِنِينَ قَالُوا يَا مُوسَى إِنَّا لَن نَّدْخُلَهَا أَبَدًا مَا دَامُوا فِيهَا فيها فاذهب أنت وربك فقاتلا فاذهب أنت وربك فقاتلا إنا هاهنا قاعدون قال رب إني لا أملك إلا نفسي وأخي فافرق بيننا وبين القوم الفاسقين மூசா தம் சமூகத்தாரிடம் கூறியதை நினைவு கூறுங்கள் என்னுடைய சமூகத்தாரே அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை எண்ணி பாருங்கள் அவன் உங்களிடையே நபிமார்களை தோற்றுவித்தான் உங்களை ஆட்சியாளர்களாகவும் ஆக்கினான் மேலும் உலக மக்களில் எவர்க்கும் வழங்கப்படாதவற்றையெல்லாம் உங்களுக்கு வழங்கினான் என் சமூகத்தாரே உங்களுக்காகவே அல்லாஹ் விதித்துவிட்ட தூய பூமியில் நுழைந்து விடுங்கள் இன்னும் புறங்காட்டி ஓடாதீர்கள் நீங்கள் அவ்வாறு செய்தால் பேரிழப்புக்கு ஆளாவீர்கள் அதற்கு அவர்கள் மூசாவே அப்பூமியில் மிக்க வலிமை வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அதிலிருந்து அவர்கள் வெளியேறாதவரை நாங்கள் அங்கு செல்லவே மாட்டோம் ஆயினும் அவர்கள் அதிலிருந்து வெளியேறிவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நுழைய தயாராய் உள்ளோம் என்று பதில் தந்தார்கள் அவ்வாறு நுழைய அஞ்சிக் கொண்டிருந்த மக்களின் மத்தியில் அல்லாஹுவின் அருளை பெற்றிருந்த இருவர் இருந்தனர் அவர்கள் கூறினார்கள் வலிமை வாய்ந்தவர்களை பொருட்படுத்தாமல் வாசலின் உள்ளே நுழைந்து விடுங்கள் அவ்வாறு உள்ளே நுழைந்து விடுவீர்களாயின் நீங்கள் தான் வெற்றியாளர்களாய் திகழ்வீர்கள் நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாயின் அல்லாஹுவையே முழுமையாக சார்ந்திருங்கள் ஆனால் அவர்கள் மீண்டும் இவ்வாறே கூறினார்கள் மூசாவே அவர்கள் அங்கு இருக்கும் வரை நாங்கள் ஒருபோதும் அங்கு போக மாட்டோம் வேண்டுமாயின் நீரும் உம்முடைய இறைவனும் சென்று போரிடுங்கள் நாங்கள் இங்கேயே அமர்ந்திருக்கின்றோம் அதற்கு மூசா என் இறைவனே என்னையும் என் சகோதரரையும் தவிர நிச்சயமாக வேறு யாரும் என்னுடைய அதிகாரத்தில் இல்லை எனவே கீழ்ப்படியாத இம்மக்களிடமிருந்து எங்களை பிரித்து விடுவாயாக என கூறினார் قال فإنها محرمة عليهم أربعين سنة يتيهون في الأرض فلا تأس على القوم الفاسقين واتل عليهم نبأ ابني آدم بالحق إِذْ قَرَّبَا قُرْبَانًا فَتُقُبِّلَ استقبل من أحدهما ولم يتقبل من الآخر قال لأقتلنك قال إنما يتقبل الله من المتقين لئن بسطت إلي يدك لتقتلني ما أنا بباسط يدي إليك لأقتلك إِنِّي أَخَافُ اللَّهَ رَبَّ الْعَالَمِينَ إِنِّي أُرِيدُ أَن تَبُوءَ بِإِثْمِي وَإِثْمِكَ فَتَكُونَ مِنْ أَصْحَابِ النَّارِ وَذَلِكَ جَزَاءُ الظَّالِمِينَ فطوعت له نفسه قتل أخيه فقتله فأصبح من الخاسرين فَبَعَثَ اللَّهُ غُرَابًا يَبْحَثُ فِي الْأَرْضِ لِيُرِيَهُ كَيْفَ يُوَارِي سَوْءَةَ أَخِيهِ قَالَ يَا وَيْلَتَا أَعَجَزْتُ أَنْ أَكُونَ مِثْلَ هَذَا الْغُرَابِ فَأُوَارِيَ سَوْءَةَ أَخِي فَأَصْبَحَ مِنَ النَّادِمِينَ அதற்கு அல்லாஹ் மறுமொழி பகர்ந்தான் அப்படியென்றால் நாற்பது ஆண்டு காலம் வரை அந்நாடு அவர்களுக்கு நிச்சயமாக தடுக்கப்பட்டதாகும் அவர்கள் பூமியில் அலைக்கழிந்து திரிவார்கள் கீழ்ப்படியாத அந்த மக்களுக்காக நீர் அனுதாபப்படாதீர் நபியே இனி அவர்களுக்கு ஆதமுடைய இரு மகன்களின் வரலாற்றை கூடுதல் குறைவின்றி எடுத்துரைப்பீராக அவர்கள் இருவரும் குர்பானி கொடுத்த போது அவர்களில் ஒருவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் மற்றொருவருடையது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இரண்டாம் அவர் சின்னமாக நான் உன்னை கொன்று விடுவேன் என்று கூறினார் அதற்கு முதலாம் அவர் கூறினார் உடையோரின் வழிபாடுகளை மட்டுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் நீ என்னை கொள்வதற்கு கை நீட்டினாலும் நான் உன்னை கொள்வதற்கு கை நீட்ட மாட்டேன் நான் அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹுக்கே அஞ்சுகிறேன் என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்தையும் நீயே சேகரித்துக் கொண்டு நீ நரகவாசியாகி விடுவதை நான் விரும்புகின்றேன் இதுதான் அக்கிரமக்காரர்கள் புரிந்த கொடுமைக்கு சரியான கூலியாகும் இறுதியில் தன்னுடைய சகோதரரை கொலை செய்யும்படி அவனுடைய மனம் அவனை தூண்டியது அதனால் அவன் அவரை கொலை செய்து பேரிழப்புக்கு ஆளாகிவிட்டான் பிறகு அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினான் அது பூமியை தோண்டிற்று அவனுடைய சகோதரனின் சடலத்தை எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்பதனை அவனுக்கு காண்பிப்பதற்காக இதனை கண்ணுற்ற அவன் அந்தோ என் துயரமே இந்த காகத்தை போன்று கூட நான் இல்லையே அவ்வாறு இருந்திருந்தால் என்னுடைய சகோதரருடைய சடலத்தை அடக்கம் செய்வதற்கான முறை எனக்கு புலப்பட்டிருக்குமே என புலம்பினான் பின்னர் தான் செய்தது குறித்து அவன் பெரிதும் வருந்தினான் من أجل ذلك كتبنا على بني إسرائيل أنه من قتل نفسا بغير نفس أو فساد في الأرض أنه من قتل نفسا بغير نفس أَوْ فَسَادٍ فِي الْأَرْضِ فَكَأَنَّمَا قَتَلَ النَّاسَ جَمِيعًا وَمَنْ أَحْيَاهَا فَكَأَنَّمَا أَحْيَا النَّاسَ جَمِيعًا وَمَنْ أَحْيَاهَا فَكَأَنَّمَا أَحْيَا النَّاسَ جَمِيعًا وَلَقَدْ جَاءَتْ جاءتهم رسلنا بالبينات ثم إن كثيرا منهم بعد ذلك في الأرض لمسرفون இதன் காரணமாகவே இஸ்ராயலின் வழித்தோன்றர்களுக்கு நாம் கட்டளை பிறப்பித்தோம் எவனொருவன் ஒரு மனிதனை கொலை செய்ததற்கு பகரமாக அன்றி அல்லது பூமியில் குழப்பத்தை பரப்பிய காரணத்திற்காக அன்றி வேறு காரணத்திற்காக மற்றவனை கொலை செய்கின்றானோ அவன் மனிதர்கள் எல்லோரையும் கொலை செய்தவன் போலாவான் மேலும் எவனொருவன் பிரிதொருவனுக்கு வாழ்வு அளிக்கின்றானோ அவன் எல்லா மனிதர்களுக்கும் வாழ்வு அளித்தவன் போலாவான் ஆனால் அவர்களின் நிலை என்னவெனில் நம்முடைய தூதர்கள் தொடர்ச்சியாக அவர்களிடம் செல்ல தெளிவான கட்டளைகள் கொண்டு வந்த பின்னரும் அவர்களில் பெரும்பாலோர் பூமியில் வரம்பு மீறிய செயல்கள் புரிபவர்களாகவே இருக்கின்றனர் إِنَّمَا جَزَاءُ الَّذِينَ يُحَارِبُونَ اللَّهَ وَرَسُولَهُ وَيَسْعَوْنَ فِي الْأَرْضِ فَسَادًا أَن يُقَتَّلُوا أَن يُقَتَّلُوا أَوْ يُصَلَّبُوا أَوْ تُقَطَّعَ أَيْدِيهِمْ وَأَرْجُلُهُم مِّنْ خِلَافٍ أَوْ يُنفَوْا مِنَ الْأَرْضِ ذَلِكَ لَهُمْ خِزْيٌ فِي الدُّنْيَا الدنيا ولهم في الآخرة عذاب عظيم إِلَّا الَّذِينَ تَابُوا مِن قَبْلِ أَن تَقْدِرُوا عَلَيْهِمْ فَاعْلَمُوا أَنَّ اللَّهَ غَفُورٌ رَّحِيمٌ எவர்கள் அல்லாஹுவோடும் அவனுடைய தூதரோடும் போரிடுகின்றார்களோ மேலும் பூமியில் கலகம் விளைவிக்க தீவிரமாக முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்குரிய தண்டனை இதுதான் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் அல்லது தூக்கில் ஏற்றப்பட வேண்டும் அல்லது அவர்களுடைய மாறுகை மாறுகால்கள் வெட்டப்பட வேண்டும் அல்லது அவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும் இது அவர்களுக்கு உலகில் கிடைக்கும் இழிவாகும் மேலும் மறுமையில் அவர்களுக்கு இதைவிட கடுமையான தண்டனை இருக்கிறது எனினும் உங்கள் பிடியில் நீங்கள் அவர்களை கொண்டு வருவதற்கு முன் எவர்கள் பாவ மன்னிப்பு கோரினார்களோ நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சின்னமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பு வழங்குபவனும் மிகுந்த கருணை உள்ளவனுமாவான் يا أيها الذين آمنوا فاتقوا الله وابتغوا إليه الوسيلة وجاهدوا في سبيله لعلكم تفلحون إِنَّ الَّذِينَ كَفَرُوا لَوْ أَنَّ لَهُم مَّا فِي الْأَرْضِ جَمِيعًا وَمِثْلَهُ مَعَهُ لِيَفْتَدُوا بِهِ مِنْ عَذَابِ يَوْمِ الْقِيَامَةِ مَا تُقَبَّلُ مِنْهُمْ وَلَهُمْ عَذَابٌ أَلِيمٌ يُرِيدُونَ أَن يَخْرُجُوا مِنَ النَّارِ وَمَا هُمْ بِخَارِجِينَ مِنْهَا وَلَهُمْ عَذَابٌ مُقِيمٌ இறை நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் அவன் பக்கம் நெருங்கி செல்வதற்கான வழிவகையினை தேடுங்கள் மேலும் அவனுடைய வழியில் கடுமையாக பாடுபடுங்கள் நீங்கள் வெற்றி பெறக்கூடும் நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் எவர்கள் நிராகரிக்கும் போக்கினை மேற்கொள்கின்றார்களோ அவர்களிடம் பூமி முழுவதிலும் உள்ள செல்வம் அனைத்தும் அத்துடன் அதேபோல் இன்னொரு பங்கும் இருந்து அவற்றை மறுமை நாளின் வேதனையிலிருந்து தாங்கள் விடுபட ஈடாக கொடுக்க விரும்பினாலும் அது அவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மேலும் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை கிடைத்தே தீரும் அவர்கள் நரகத்தை விட்டு ஓட நினைப்பார்கள் ஆனால் அவர்கள் அதை விட்டு வெளியேற முடியாது மேலும் அவர்களுக்கு நிலையான வேதனை தரப்படும் السَّارِقَةُ فَاقْطَعُوا أَيْدِيَهُمَا جَزَاءً بِمَا كَسَبَا نَكَالًا مِنَ اللَّهِ وَاللَّهُ عَزِيزٌ حَكِيمٌ فَمَن تَابَ مِن بَعْدِ ظُلْمِهِ وَأَصْلَحَ فَإِنَّ اللَّهَ يَتُوبُ عَلَيْهِ إِنَّ اللَّهَ غَفُورٌ رَّحِيمٌ أَلَمْ تَعْلَمْ أَنَّ اللَّهَ لَهُ مُلْكُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ يُعَذِّبُ مَن يَشَاءُ وَيَغْفِرُ لِمَن يَشَاءُ والله على كل شيء قدير திருடுபவர் ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி அவர்களுடைய கரங்களை துண்டித்து விடுங்கள் இது அவர்களுடைய சம்பாதனைக்கான கூலியாகும் மேலும் அல்லாஹு வழங்கும் படிப்பினை மிக்க தண்டனையுமாகும் அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தோனும் நுண்ணறிவுள்ளோனும் ஆவான் எனவே யாரேனும் அநீதி இழைத்த பின் பாவ மன்னிப்பு கோரி தன்னை சீர்திருத்திக் கொண்டால் அல்லாஹுவின் கருணை பார்வை அவன் பக்கம் மீண்டும் திரும்புகிறது நிச்சயமாக அல்லாஹ் பெரிதும் மன்னிப்பு வழங்குபவனும் அளப்பரிய கருணையுள்ளவனும் ஆவான் அல்லாஹ் வானங்கள் பூமி இவற்றின் ஆட்சிக்கு உரியவன் என்பதை நீர் அறியவில்லையா தான் நாடுபவர்களை அவன் தண்டிப்பான் மேலும் நாடுபவர்களை மன்னிப்பான் அல்லாஹ் யாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கின்றான் يا أيها الرسول لا يحزنك الذين يسارعون في الكفر من الذين قالوا آمنا بأفواههم ولم تؤمن قلوبهم وَمِنَ الَّذِينَ هَادُوا سَمَّاعُونَ لِلْكَذِبِ سَمَّاعُونَ لِقَوْمٍ آخَرِينَ لَمْ يَأْتُوكَ يُحَرِّفُونَ الْكَلِمَ مِنْ بَعْدِ مَوَاضِعِهِ يَقُولُونَ إِنْ أُوتِيتُمْ هَذَا فَخُذُوهُ وَإِنْ لَمْ تُؤْتَوْهُ فَاحْذَرُوا وَمَنْ يُرِدِ اللَّهُ فِتْنَتَهُ فَلَنْ تَمْلِكَ لَهُ مِنَ اللَّهِ شَيْئًا أولئك الذين لم يرد الله أن يطهر قلوبهم لهم في الدنيا خزي ولهم في الآخرة عذاب عظيم தூதரே நிராகரிப்பில் முனைப்புடன் இருக்கின்றவர்கள் உம்மை கவலையில் ஆழ்த்திட வேண்டாம் அவர்கள் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று வாயளவில் கூறிவிட்டு உள்ளத்தில் நம்பிக்கை கொள்ளாதவர்களாயினும் சரி அல்லது யூதர்களை சார்ந்தவர்களாய் இருந்தாலும் சரி அவர்களின் நிலை எவ்வாறு உள்ளதென்றால் பொய்யுரைகளை அதிகமாக செவிமடுக்கின்றார்கள் உங்களிடம் என்றுமே வந்திராத மற்றவர்களுக்காக ரகசியங்களை துப்பறிந்து கொண்டு திரிகிறார்கள் இறைவேதத்தின் வார்த்தைகளை அவற்றுக்குரிய சரியான இடங்கள் வரையறுக்கப்பட்டிருக்க அவற்றின் உண்மையான பொருளிலிருந்து மாற்றுகின்றார்கள் மேலும் அவர்கள் மக்களிடம் உங்களுக்கு இன்ன கட்டளை கொடுக்கப்பட்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் ஏற்க மறுத்து விடுங்கள் என்று கூறுகின்றார்கள் ஒருவனை குழப்பத்தில் ஆழ்த்திட வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டானாகில் அல்லாஹுவின் பிடியிலிருந்து அவனை காப்பாற்ற உம்மால் முடியாது இவர்களுடைய உள்ளங்களை தூய்மை செய்ய அல்லாஹ் நாடவில்லை இவர்களுக்கு இவ்வுலகிலும் இழிவுதான் மறுமையிலும் கடும் தண்டனைதான் இருக்கின்றது سَمَّاعُونَ لِلْكَذِبِ أَكَّالُونَ لِلسُّحْتِ فَإِن جَاءُوكَ فَاحْكُم بَيْنَهُمْ أَوْ أَعْرِضْ عَنْهُمْ وَإِن تُعْرِضْ عَنْهُمْ فَلَن يَضُرُّوكَ شَيْئًا وَإِنْ حَكَمْتَ فَاحْكُم بَيْنَهُم بِالْقِسْطِ إِنَّ اللَّهَ يُحِبُّ الْمُقْسِطِينَ وَكَيْفَ يُحَكِّمُونَكَ وَعِندَهُمُ التَّوْرَاةُ فِيهَا حُكْمُ اللَّهِ ثُمَّ يَتَوَلَّوْنَ مِن بَعْدِ ذَلِكَ وَمَا أُولَئِكَ بِالْمُؤْمِنِينَ அவர்கள் பொய்யுரைகளை செவியேற்பவர்களும் தடுக்கப்பட்ட பொருள்களை அதிகம் உண்பவர்களும் ஆவார்கள் எனவே அவர்கள் உம்மிடம் தமது வழக்குகளை சமர்ப்பிக்க வந்தால் விரும்பினால் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்கும் அல்லது மறுத்து விடுவதற்கும் உமக்கு உரிமை உண்டு நீர் மறுத்து விட்டால் அவர்களால் எந்த தீங்கும் ஒருபோதும் உமக்கு செய்துவிட முடியாது மேலும் தீர்ப்பு வழங்குவீராயின் அவர்களிடையே நீதியை கொண்டே தீர்ப்பு வழங்குவீராக சின்னமாக அல்லாஹ் நீதியாளர்களை நேசிக்கின்றான் மேலும் உம்மை நீதிபதியாக அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களிடமோ அல்லாவின் சட்டங்கள் அடங்கிய தௌராத் இருந்த போதிலும் அவர்கள் அதனை புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் அவர்களுக்கு நம்பிக்கை என்பதே இல்லை التوراة فيها هدى ونور يَحْكُمُ بِهَا النَّبِيُّونَ الَّذِينَ أَسْلَمُوا لِلَّذِينَ هَادُوا وَالرَّبَّانِيُّونَ وَالْأَحْبَارُ بِمَا اسْتُحْفِظُوا مِنْ كِتَابِ اللَّهِ بما استحفظوا من كتاب الله وكانوا عليه شهداء فلا تخشوا الناس واخشوني ولا تشتروا بآياتي ثمنا قليلاً وَمَن لَّمْ يَحْكُم بِمَا أَنزَلَ اللَّهُ فَأُولَٰئِكَ هُمُ الْكَافِرُونَ சின்னமாக நாம் தௌராத்தை இறக்கினோம் அதில் நேர்வழி காட்டுதலும் ஒளியும் இருந்தது அல்லாஹுவுக்கு முற்றிலும் அடிபணிந்த நபிமார்கள் அனைவரும் அதை கொண்டே இந்த யூதர்களின் விவகாரங்களுக்கு தீர்ப்பளித்து வந்தனர் அவ்வாறே ரப்பானிகள் எனும் அறிஞர்களும் அஹ்பார்கள் எனும் சட்ட நிபுணர்களும் அதனை கொண்டே தீர்ப்பு வழங்கிக் கொண்டிருந்தார்கள் ஏனெனில் அல்லாஹுவின் வேதத்தை பாதுகாக்கும் பொறுப்பில் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் மேலும் அதற்கு அவர்கள் சாட்சிகளாகவும் இருந்தார்கள் எனவே யூத கூட்டத்தாரே நீங்கள் மனிதர்களுக்கு அஞ்சாதீர்கள் எனக்கே அஞ்சுங்கள் மேலும் என்னுடைய திருவசனங்களை அற்ப விலைக்கு விற்று விடாதீர்கள் எவர்கள் அல்லாஹு இறக்கி அருளிய சட்டத்திற்கேற்ப தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள்தாம் நிராகரிப்பாளர்கள் وَكَتَبْنَا عَلَيْهِمْ فِيهَا أَنَّ النَّفْسَ بِالنَّفْسِ والعين بالعين والأنف بالأنف والأذن بالأذن والسن بالسن والجروح قصاص فمن تصدق به فهو كفارة له وَمَن لَّمْ يَحْكُم بِمَا أَنزَلَ اللَّهُ فَأُولَٰئِكَ هُمُ الظَّالِمُونَ அத்தௌராத்தில் யூதர்கள் மீது உயிருக்கு பதில் உயிரும் கண்ணுக்கு பதில் கண்ணும் மூக்குக்கு பதில் மூக்கும் காதுக்கு பதில் காதும் பல்லுக்கு பதில் பல்லும் இதேபோன்று காயங்களுக்கும் சமமான முறையில் பழிவாங்கப்படும் என்று நாம் விதியாக்கி இருந்தோம் ஆயினும் யாரேனும் பழிவாங்காமல் மன்னித்து விட்டு விடுவாராகில் அது அவருடைய பாவங்களுக்கு பரிகாரமாகும் எவர்கள் அல்லாஹ் இறக்கியருடைய சட்டத்திற்கேற்ப தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள்தாம் அநீதியாளர்கள் وَقَفَّيْنَا عَلَى آثَارِهِم عِيسَى ابْنِ مَرْيَمَ مُصَدِّقًا لِمَا بَيْنَ يَدَيْهِ مِنَ التَّوْرَاةِ وَآتَيْنَاهُ الْإِنْجِيلَ فِيهِ هُدًى وَنُورٌ وَمُصَدِّقًا لِمَا بَيْنَ يَدَيْهِ مِنَ التَّوْرَاةِ التوراة وهدى وموعظة للمتقين وليحكم أهل الإنجيل بما أنزل الله فيه ومن لم يحكم بِمَا أَنزَلَ اللَّهُ فَأُولَئِكَ هُمُ الْفَاسِقُونَ பிறகு அந்த நபிமார்களின் அடிச்சுவடுகளில் மரியமுடைய குமாரர் ஈசாவை நாம் பின்தொடரச் செய்தோம் தௌராத்தின் அறிவுரைகளில் எவை அவர் முன் எஞ்சி இருந்தனவோ அவற்றை அவர் மெய்ப்படுத்துபவராயிருந்தார் மேலும் நாம் அவருக்கு இஞ்சியிலை வழங்கினோம் அதில் நேர்வழியும் ஒளியும் இருந்தன இன்னும் சௌராத்தின் அறிவுரைகளில் எவை அப்போது எஞ்சியிருந்தனவோ அவற்றை மெய்யென உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் அது திகழ்ந்தது மேலும் இரையச்சமுடையவர்களுக்கு முற்றிலும் நேர்வழி காட்டக்கூடியதாகவும் நல்லுறையாகவும் அது இருந்தது மேலும் இந்தியில் அருளப்பட்டவர்கள் அதில் எந்த சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தானோ அந்த சட்டத்திற்கேற்ப தீர்ப்பு வழங்கட்டும் என்பதே நம் கட்டளையாக இருந்தது மேலும் எவர்கள் அல்லாஹ் இறக்கியருடைய சட்டத்திற்கேற்ப தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள்தாம் பாசிக்குகள் பாவிகளாவர் وَأَنزَلْنَا إِلَيْكَ الْكِتَابَ بِالْحَقِّ الْحَقِّ مُصَدِّقًا لِمَا بَيْنَ يَدَيْهِ مِنَ الْكِتَابِ وَمُهَيْمِنًا عَلَيْهِ فَاحْكُم بَيْنَهُم بِمَا أَنزَلَ اللَّهُ وَلَا تَتَّبِعْ أَهْوَاءَهُمْ عَمَّا جَاءَكَ مِنَ الْحَقِّ لِكُلٍّ جَعَلْنَا مِنكُمْ شِرْعَةً وَمِنْهَاجًا وَلَوْ شَاءَ اللَّهُ لَجَعَلَكُمْ أُمَّةً وَاحِدَةً وَلَكِن لِّيَبْلُوَكُمْ فِي مَا آتَاكُمْ فَاسْتَبِقُوا الْخَيْرَاتِ إِلَى اللَّهِ مَرْجِعُكُمْ جَمِيعًا فَيُنَبِّئُكُم بِمَا كُنتُمْ فِيهِ تَخْتَلِفُونَ وَأَنِحْكُم بَيْنَهُم بِمَا أَنزَلَ اللَّهُ وَلَا تَتَّبِعُوا تَتَّبِعْ أهواءهم واحذرهم واحذرهم أن يفتنوك عن بعض ما أنزل الله إليك فَإِن تَوَلَّوْا فَاعْلَمْ أَنَّمَا يُرِيدُ اللَّهُ أَن يُصِيبَهُم بِبَعْضِ ذُنُوبِهِمْ وَإِنَّ كَثِيرًا مِنَ النَّاسِ لَفَاسِقُونَ أَفَحُكْمَ الْجَاهِلِيَّةِ يَبْغُونَ وَمَنْ أَحْسَنُ مِنَ اللَّهِ حُكْمًا لِقَوْمٍ يُوقِنُونَ பிறகு நபியே சத்தியத்தை தாங்கி வந்திருக்கும் இவ்வேதத்தை உம்மளவில் நாம் அனுப்பினோம் இது அல் கிதாப் எனும் மூல நூலின் அறிவுரைகளில் தன்முன்னே எவை எஞ்சி நிற்கின்றனவோ அவற்றை உறுதிப்படுத்தக்கூடியதாயும் அவற்றை பாதுகாக்கக்கூடியதாயும் இருக்கின்றது எனவே நீர் அல்லாஹ் இறக்கியருடைய சட்டத்திற்கேற்ப மக்களின் விவகாரங்களில் தீர்ப்பளிப்பீராக மேலும் உம்மிடம் வந்திருக்கும் சத்தியத்தை புறக்கணித்துவிட்டு அவர்களுடைய ஆசாபாசங்களை பின்பற்றாதீர் நாம் மனிதர்களாகிய உங்களில் ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் சரீரத்தையும் ஓர் செயல் வழியையும் அமைத்து தந்தோம் அல்லாஹு நாடு இருந்தால் உங்கள் அனைவரையும் ஒரே சமுதாயமாகவும் ஆக்கி இருக்க முடியும் ஆனால் அவன் உங்களுக்கு அளித்தவற்றில் உங்களை சோதிப்பதற்காகத்தான் இவ்வாறு செய்தான் எனவே நன்மைகளில் ஒருவரையொருவர் முந்துவதற்கு முயற்சி செய்யுங்கள் இறுதியில் நீங்கள் எல்லோரும் அல்லாஹுவின் பக்கமே திரும்பிச் செல்ல வேண்டியதிருக்கின்றது பிறகு நீங்கள் எவற்றை குறித்து கருத்து வேறுபாடு கொண்டிருந்தீர்களோ அவற்றின் உண்மை நிலையை அவன் உங்களுக்கு அறிவித்து விடுவான் எனவே நபியே அல்லாஹ் இறக்கி அருளிய சட்டத்திற்கேற்ப அவர்களுடைய விவகாரங்களில் தீர்ப்பளியுங்கள் அவர்களுடைய ஆசாபாசங்களை பின்பற்றாதீர்கள் அவர்கள் உம்மை குழப்பத்தில் ஆழ்த்தி அல்லாஹ் உம்மீது இறக்கி அருளிய அறிவுரைகள் சிலவற்றிலிருந்து உம்மை இம்மியளவும் நழுவச் செய்திடா வண்ணம் நீர் அவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பீராக பிறகும் அவர்கள் இதனை புறக்கணித்தார்களாயின் அல்லாஹு அவர்களுடைய சில பாவங்களின் காரணமாக அவர்களை துன்பத்தில் ஆழ்த்திடவே நாடிவிட்டான் என்று அறிந்து கொள்ளுங்கள் மேலும் சின்னமாக அந்த மக்களில் பெரும்பாலோர் வரம்பு மீறியவர்களாவர் அவர்கள் அல்லாஹுவின் சட்டத்தை புறக்கணிக்கிறார்கள் என்றால் பிறகு அறிவார்ந்த இஸ்லாத்திற்கு எதிரான ஜாகிலியத் எனும் அறியாமையின் தீர்ப்பினையா அவர்கள் விரும்புகிறார்கள் ஆயினும் அல்லாஹுவின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களை பொறுத்தவரை அல்லாஹுவை விட நல்ல தீர்ப்பு வழங்கக்கூடியவன் யார் يا أيها الذين آمنوا لا تتبعوا يَتَّخِذُ الْيَهُودَ وَالنَّصَارَى أَوْلِيَاءَ بَعْضُهُمْ أَوْلِيَاءُ بَعْضٍ وَمَن يَتَوَلَّهُم مِّنكُمْ فَإِنَّهُ مِنْهُمْ إِنَّ اللَّهَ لَا يَهْدِي الْقَوْمَ الظَّالِمِينَ இறை நம்பிக்கை கொண்டவர்களே யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்கள் உற்ற நண்பர்களாக்கிக் கொள்ளாதீர்கள் அவர்களில் சிலர் சிலருக்கு நெருங்கிய நண்பர்களாய் இருக்கின்றனர் மேலும் உங்களில் எவரேனும் அவர்களை தம் உற்ற நண்பர்களாய் ஆக்கிக் கொண்டால் அவரும் அவர்களை சார்ந்தவராகவே கணிக்கப்படுவார் சின்னமாக அல்லாஹ் அக்கிரமக்காரர்களுக்கு நேர்வழி காட்டுவதில்லை فَتَرَى الَّذِينَ فِي قُلُوبِهِم مَّرَضٌ يُسَارِعُونَ فِيهِمْ يَقُولُونَ نَخْشَىٰ أَن تُصِيبَنَا دَائِرَةٌ فَعَسَى اللَّهُ أَن يَأْتِيَ يَأْتِيَ بِالْفَتْحِ أَوْ أَمْرٍ مِّنْ عِندِهِ فَيُصْبِحُوا عَلَى مَا أَسَرُّوا فِي أَنفُسِهِمْ نَادِمِينَ وَيَقُولُ الَّذِينَ آمَنُوا أَهَؤُلَاءِ الَّذِينَ أَقْسَمُوا بِاللَّهِ جَهْدَ أَيْمَانِهِمْ إِنَّهُمْ لَمَعَكُمْ حَبِطَتْ أعمالهم فأصبحوا خاسرين எவருடைய உள்ளங்களில் நயவஞ்சக பிணி உள்ளதோ அத்தகையோர் அவர்களின் இடையிலேயே முனைப்புடன் செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நீர் காண்கின்றீர் ஏதேனும் ஒரு துன்பம் எங்களை பிடித்து விடுமோ என்று நாங்கள் அஞ்சுகின்றோம் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆயினும் அல்லாஹ் தன்னிடமிருந்து தீர்க்கமான வெற்றியையோ ஏதேனும் ஒரு உதவியையோ அளித்துவிடக்கூடும் அப்பொழுது அவர்கள் தம் உள்ளங்களில் மறைத்து வைத்திருந்த நயவஞ்சகத்தை குறித்து வருந்துவார்கள் அவ்வேளை இறை நம்பிக்கை கொண்டவர்கள் வினவுவார்கள் நாங்களும் உங்களோடுதான் இருக்கின்றோம் என்று பேரார்வத்துடன் கூறி அல்லாஹுவை கொண்டு மிக உறுதியான முறையில் சத்தியம் செய்தவர்கள் இவர்கள்தாமா இறுதியில் அந்நயவஞ்சகர்களுடைய எல்லா செயல்களும் வீணாகிவிட்டன மேலும் அவர்கள் நஷ்டமடைந்தவர்களாகிவிட்டார்கள் أَيُّهَا الَّذِينَ آمَنُوا مَن يَرْتَدَّ مِنكُمْ عَن دِينِهِ فَسَوْفَ يَأْتِي اللَّهُ بِقَوْمٍ يُحِبُّهُمْ وَيُحِبُّونَهُ أَذِلَّةٍ عَلَى الْمُؤْمِنِينَ أَذِلَّةٍ عَلَى الْمُؤْمِنِينَ أَعِزَّةٍ عَلَى الْكَافِرِينَ يُجَاهِدُونَ فِي سَبِيلِ اللَّهِ وَلَا يَخَافُونَ لَوْمَةَ لَائِمٍ ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْمِنُ يؤتيه من يشاء والله واسع عليم இறை நம்பிக்கை கொண்டவர்களே உங்களில் எவரேனும் தனது தீனை நெறியை விட்டு திரும்பி விடுவாராயின் திரும்பி போகட்டும் அல்லாஹ் வேறொரு சமுதாயத்தை தோற்றுவிப்பான் அவர்கள் எத்தகையவர்களாய் இருப்பார்கள் எனில் அல்லாஹ் அவர்களை நேசிப்பான் அவர்களும் அல்லாஹுவை நேசிப்பார்கள் அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களிடம் மென்மையாகவும் நிராகரிப்போரிடம் கடுமையாகவும் இருப்பார்கள் அல்லாஹுவின் பாதையில் கடும் முயற்சிகளை மேற்கொள்வார்கள் நிந்திப்பவர்களின் எந்த நிந்தனைக்கும் அவர்கள் அஞ்ச மாட்டார்கள் இது அல்லாஹுவின் அருளாகும் தான் நாடுகின்றவர்களுக்கு இதனை அவன் அருளுகின்றான் மேலும் அல்லாஹு பரந்த வளங்களின் உரிமையாளனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான் إِنَّمَا وَلِيُّكُمُ اللَّهُ وَرَسُولُهُ وَالَّذِينَ آمَنُوا الَّذِينَ يُقِيمُونَ الصَّلَاةَ وَيُؤْتُونَ الزَّكَاةَ وَهُمْ رَاكِعُونَ وَمَن يَتَوَلَّ اللَّهَ وَرَسُولَهُ وَالَّذِينَ آمَنُوا فَإِنَّ حِزْبَ اللَّهِ هُمُ الْغَالِبُونَ அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் இறை நம்பிக்கையாளர்களும் தாம் உண்மையிலேயே உங்களுக்கு உற்ற நண்பர்கள் அந்த இறை நம்பிக்கையாளர்கள் எத்தகையோர் எனில் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் மேலும் ஜக்காத்தை அளிப்பார்கள் இன்னும் அல்லாஹுக்கு பணிந்து வாழ்வார்கள் எவர் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் இறை நம்பிக்கையாளர்களையும் தம் உற்ற நண்பர்களாய் ஆக்கிக் கொள்கின்றாரோ அவர் தெரிந்து கொள்ளட்டும் அல்லாஹுவின் குழுவினர்தாம் வெற்றியாளர்கள் أَيُّهَا الَّذِينَ آمَنُوا لَا تَتَّخِذُوا الَّذِينَ اتَّخَذُوا دِينَكُمْ هُزُوًا وَلَعِبًا مِنَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ وَالْكُفَّارَ أَوْلِيَاءَ وَاتَّقُوا وَاتَّقُوا اللَّهَ إِن كُنتُم مُّؤْمِنِينَ وَإِذَا نَادَيْتُمْ إِلَى الصَّلَاةِ اتَّخَذُوهَا هُزُوًا وَلَعِبًا ذلك بأنهم قوم لا يعقلون இறை நம்பிக்கை கொண்டவர்களே உங்களுக்கு முன் வேதம் அருளப்பட்டவர்களில் எவர்கள் உங்களுடைய தீனை நெறியை கேலிக்கும் விளையாட்டுக்கும் உரித்தாக்கிக் கொண்டார்களோ அவர்களையும் மற்ற நிராகரிப்பாளர்களையும் உங்களின் உற்ற நண்பர்களாய் நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள் நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாய் இருந்தால் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் மேலும் நீங்கள் தொழுகைக்கு அழைப்பு விடுத்தால் அதனை இவர்கள் கேலிக்கும் விளையாட்டுக்கும் உரியதாக எடுத்துக் கொள்கின்றார்கள் இதற்கு காரணம் அவர்கள் அறியாத மக்களாயிருப்பதேயாகும் قُلْ يَا أَهْلَ الْكِتَابِ هَلْ تَنقِمُونَ مِنَّا إِلَّا أَنْ آمَنَّا آمَنَّا بِاللَّهِ وَمَا أُنْزِلَ إِلَيْنَا وَمَا أُنْزِلَ مِنْ قَبْلُ وَأَنَّ أَكْثَرَكُمْ فَاسِقُونَ قُلْ هَلْ أُنَبِّئُكُمْ أُنَبِّئُكُم بِشَرٍّ مِّن ذَلِكَ مَثُوبَةً عِندَ اللَّهِ مَن لَّعَنَهُ اللَّهُ وَغَضِبَ عَلَيْهِ وَجَعَلَ مِنْهُمُ الْقِرَدَةَ وَالْخَنَازِيرَ وَعَبَدَ الطَّاغُوتَ أُولَئِكَ شَرٌّ مَكَانًا وَأَضَلُّ عَن سَوَاءِ السَّبِيلِ நீர் அவர்களிடம் கூறுவீராக வேதம் அருளப்பட்டவர்களே அல்லாஹுவின் மீதும் எங்களுக்கு இறக்கி அருளப்பட்ட அறிவுரைகள் மீதும் இன்னும் எங்களுக்கு முன்னர் அருளப்பட்டவற்றின் மீதும் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்பதற்காகத்தான் எங்கள் மீது நீங்கள் வெறுப்பு காட்டுகின்றீர்கள் மேலும் உங்களில் பெரும்பாலோர் தீயவர்களாகவே இருக்கின்றீர்கள் மேலும் கூறுங்கள் அல்லாஹுவிடத்தில் இத்தீயவர்களின் கதியை விட இன்னும் மோசமான கதியுடையோரை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா எவர்களை அல்லாஹு சபித்தானோ எவர்கள் மீது கோபம் கொண்டானோ மேலும் எவர்களில் சிலரை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றினானோ மேலும் எவர்கள் இறை சட்ட நியதிகளுக்கு எதிரான சாத்தானிய சக்திகளுக்கு அடிபணிந்தார்களோ அத்தகையவர்கள்தாம் அவர்களை விட மிகவும் தரங்கட்டவர்கள் மேலும் அவர்கள் செம்மையான பாதையிலிருந்து வெகு தூரம் விலகிச் சென்றவர்கள் ஆவார்கள் وَإِذَا جَاءُوكُمْ قَالُوا آمَنَّا وَقَدْ دَخَلُوا بِالْكُفْرِ وَهُمْ قَدْ خَرَجُوا بِهِ وَاللَّهُ أَعْلَمُ بِمَا كَانُوا يَكْتُمُونَ وَتَرَى كَثِيرًا مِنْهُمْ يُسَارِعُونَ فِي الْإِثْمِ وَالْعُدْوَانِ وَأَكْلِهِمُ السُّحْتَ لَبِئْسَ مَا كَانُوا يَعْمَلُونَ لَوْلَا يَنْهَاهُمُ الرَّبُّ الرَّبَّانِيُّونَ وَالْأَحْبَارُ عَنْ قَوْلِهِمُ الْإِثْمَ وَأَكْلِهِمُ السُّحْتَ لَبِئْسَ مَا كَانُوا يَصْنَعُونَ அவர்கள் உங்களிடம் வரும்போது நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று கூறுகிறார்கள் ஆயினும் அவர்களோ இறை நிராகரிப்புடன் தான் வந்தார்கள் இறை நிராகரிப்புடன் தான் திரும்பியும் சென்றார்கள் மேலும் தம் உள்ளங்களில் அவர்கள் மறைத்திருப்பவற்றை அல்லாஹ் நன்கறிபவனாயிருக்கின்றான் மேலும் அவர்களில் பெரும்பாலோர் பாவத்திலும் வரம்பு மீறிய செயல்களிலும் விளக்கப்பட்ட பொருள்களை உண்பதிலும் விரைந்து செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நீர் காணுகிறீர் அவர்கள் செய்து கொண்டிருக்கும் செயல்கள் எத்துணை தீமையானவை தீய வார்த்தைகளை பேசுவதிலிருந்தும் விலக்கப்பட்ட பொருள்களை உண்பதிலிருந்தும் அவர்களின் குருமார்களும் அறிஞர்களும் அவர்களை ஏன் தடுப்பதில்லை வாழ்நாள் முழுவதும் இவர்கள் புரிந்து வரும் சாதனை எத்துணை மோசமானது وقالت اليهود يد الله مغلولة غلت أيديهم ولعنوا بما قالوا بَلْ يَدَاهُ مَبْسُوطَتَانِ يُنْفِقُ كَيْفَ يَشَاءُ وَلَيَزِيدَنَّ كَثِيرًا مِنْهُمْ مَا أُنْزِلَ إِلَيْكَ مِنْ رَبِّكَ طُغْيَانًا وَكُفْرًا وَأَلْقَيْنَا بَيْنَهُمُ الْعَدَاوَةَ وَالْبَغْضَاءَ إِلَى يَوْمِ الْقِيَامَةِ كُلَّمَا أَوْقَدُوا نَارًا لِلْحَرْبِ أَطْفَأَهَا اللَّهُ وَيَسْعَوْنَ فِي الْأَرْضِ فَسَادًا وَاللَّهُ لَا يُحِبُّ الْمُفْسِدِينَ யூதர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுவின் கரம் கட்டப்பட்டிருக்கிறது கட்டப்பட்டிருப்பவை அவர்களுடைய கரங்கள் தாம் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த இந்த பேச்சின் காரணமாக சாபத்திற்குள்ளானார்கள் அல்லாஹுவின் கரங்களோ விரிந்திருக்கின்றன தான் நாடும் விதத்தில் அவன் அள்ளி வழங்குகின்றான் உண்மை யாதெனில் உம்முடைய இறைவனிடமிருந்து உம்மளவில் இறக்கி வைக்கப்பட்ட இவ்வேதம் அவர்களில் பெரும்பாலோரிடம் வரம்பு மீறலையும் அசத்திய போக்கையும் இன்னும் அதிகப்படுத்திவிட்டது மேலும் இதற்கு தண்டனையாக மறுமை நாள் வரை அவர்களிடையே பகைமையையும் வெறுப்புணர்ச்சியையும் நாம் விதைத்து விட்டோம் போர் நெருப்பை அவர்கள் மூட்டும் போதெல்லாம் அல்லாஹ் அதனை அணைத்து விடுகின்றான் அவர்கள் பூமியில் குழப்பத்தை பரப்ப முயற்சி செய்கின்றார்கள் ஆனால் இத்தகைய குழப்பவாதிகளை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பதில்லை وَلَوْ أَنَّ أَهْلَ الْكِتَابِ آمَنُوا وَاتَّقَوْا كَفَّرْنَا عنهم سيئاتهم ولأدخلناهم جنات النعيم ولو أنهم أقاموا التوراة والإنجيل وما أنزل إليهم من ربهم لأكلوا من فوقهم ومن تحت أرجلهم مِنْهُمْ أُمَّةٌ مُقْتَصِدَةٌ وَكَثِيرٌ مِنْهُمْ سَاءَ مَا يَعْمَلُونَ வேதம் அருளப்பட்டவர்கள் இவ்வரம்பு மீறிய போக்கினை கைவிட்டு இறை நம்பிக்கை கொண்டு மேலும் இரையச்சத்துடன் செயல்பட்டிருந்தால் அவர்களின் தீமைகளை அவர்களை விட்டு நாம் அகற்றி இருப்போம் மேலும் அருட்கொடை நிரம்பிய சுவனங்களில் அவர்களை நுழைய செய்திருப்போம் மேலும் சௌராத்தையும் இஞ்சியிலையும் மற்றும் தம் இறைவனிடமிருந்து தமக்கு இறக்கியறப்பட்ட இதர வேதங்களையும் அவர்கள் முழுமையாக நிலைநாட்டியிருந்தால் அவர்களுக்காக ஆகாரம் மேலிருந்தும் பொழிந்திருக்கும் கீழிருந்தும் பொங்கி பெருகி இருக்கும் ஆயினும் அவர்களில் சிலர் நேர்மையாளர்களாயிருக்கின்றனர் எனினும் அவர்களில் பெரும்பாலோர் தீய செயல்கள் புரிபவர்கள் ஆவார்கள் يا أيها الرسول بلغ ما أنزل إليك من ربك وَإِن لَّمْ تَفْعَلْ فَمَا بَلَّغْتَ رِسَالَتَهُ وَاللَّهُ يَعْصِمُكَ مِنَ النَّاسِ إِنَّ اللَّهَ لَا يَهْدِي الْقَوْمَ الْكَافِرِينَ தூதரே உம்முடைய இறைவனிடமிருந்து உம்மீது இறக்கி வைக்கப்பட்டவற்றை மக்களுக்கு எடுத்துரைத்து விடுவீராக நீர் அவ்வாறு செய்யாவிடில் அவன் வழங்கிய தூதுத்துவ பொறுப்பை நிறைவேற்றியவராக மாட்டீர் அல்லாஹ் உம்மை மனிதர்களின் தீங்கிலிருந்து காப்பாற்றுபவனாக இருக்கின்றான் உங்களுக்கு எதிராக நிராகரிப்போருக்கு வெற்றிக்கான பாதையை அல்லாஹ் ஒருபோதும் காண்பிக்க மாட்டான் قُلْ يَا أَهْلَ الْكِتَابِ لَسْتُمْ عَلَى شَيْءٍ حَتَّى تُقِيمُوا التوراة والإنجيل وما أنزل إليكم من ربكم وليزيدن كثيرا منهم ما أنزل إليك من ربك رَبِّكَ طُغْيَانًا وَكُفْرًا فَلَا تَأْسَ عَلَى الْقَوْمِ الْكَافِرِينَ إِنَّ الَّذِينَ آمَنُوا وَالَّذِينَ هَادُوا وَالصَّابِئُونَ الصابئون والنصارى من آمن بالله واليوم الآخر وعمل صالحا فلا خوف عليهم مَنْ آمَنَ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ وَعَمِلَ صَالِحًا فَلَا خَوْفٌ عَلَيْهِمْ وَلَا هُمْ يَحْزَنُونَ வேதம் அருளப்பட்டவர்களே தௌராத்தையும் இஞ்சியிலையும் மற்றும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு இறைக்கு வைக்கப்பட்ட இதர வேதங்களையும் முழுமையாக செயல்படுத்தாத வரை நீங்கள் எந்த அடிப்படையிலும் இல்லை என்று நபியே தெளிவாய் கூறிவிடுங்கள் உம்மீது இறக்கி வைக்கப்பட்ட இந்த வேத கட்டளை அவர்களில் பெரும்பாலோரிடம் வரம்பு மீறலையும் நிராகரிப்பையுமே இன்னும் அதிகப்படுத்திவிட்டது ஆயினும் நிராகரிப்போரின் நிலை குறித்து சிறிதும் நீர் வருந்தாதீர் இங்கு யாருக்கும் எதிலும் ஏகபோக உரிமை கிடையாது என்பதனை நன்கறிந்து கொள்ளுங்கள் முஸ்லிம்கள் யூதர்கள் நட்சத்திர வழிபாட்டுக்காரர்களான சாபிகள் மற்றும் கிறிஸ்தவர்கள் ஆகியோரில் யார் அல்லாஹுவின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிகின்றார்களோ அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள் لَقَدْ أَخَذْنَا مِيثَاقَ بَنِي إِسْرَائِيلَ وَأَرْسَلْنَا إِلَيْهِمْ رُسُلًا كُلَّمَا جَاءَهُمْ رَسُولٌ بِمَا لَا تَهْوَى فَرِيقًا كَذَّبُوا وَفَرِيقًا يَقْتُلُونَ وَحَسِبُوا أَلَّا تَكُونَ فِتْنَةٌ فَعَمُوا وَصَمُّوا ثُمَّ تَابَ اللَّهُ عَلَيْهِمْ ثُمَّ عَمُوا وَصَمُّوا كَثِيرٌ مِنْهُمْ والله بصير بما يعملون உண்மையில் நாம் இஸ்ராயலின் வழித்தோன்றல்களிடம் வலுவான வாக்குறுதி வாங்கினோம் மேலும் அவர்களிடம் இறை தூதர்கள் பலரையும் அனுப்பினோம் ஆயினும் யாரேனும் ஒரு தூதர் அவர்களின் மனம் விரும்பாதவற்றை அவர்களிடம் கொண்டு வந்த போதெல்லாம் தூதர்களில் சிலரை அவர்கள் பொய்யர் என தூற்றினர் சிலரை கொலை செய்தனர் இதனால் எந்த குழப்பமும் ஏற்படாது என்றும் தாங்களாகவே எண்ணிக்கொண்டார்கள் இவ்வாறு அவர்கள் குருடர்களாயும் செவிடர்களாயும் ஆகிவிட்டார்கள் பின்னர் அல்லாஹ் அவர்களை மன்னித்த போது அவர்களில் பெரும்பாலோர் இன்னும் அதிகமாக குருடர்களாயும் செவிடர்களாயும் ஆகிவிட்டனர் அவர்கள் செய்கின்ற எல்லா செயல்களையும் அல்லாஹ் உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றான் لَقَدْ كَفَرَ الَّذِينَ قَالُوا إِنَّ اللَّهَ هُوَ الْمَسِيحُ ابْنُ مَرْيَمَ وَقَالَ الْمَسِيحُ يَا بَنِي إِسْرَائِيلَ اعْبُدُوا اللَّهَ رَبَّكُمْ رَبِّي وَرَبَّكُمْ إِنَّهُ مَن يُشْرِكْ بِاللَّهِ فَقَدْ حَرَّمَ اللَّهُ عَلَيْهِ الْجَنَّةَ وَمَأْوَاهُ النَّارُ وما للظالمين من أنصار சின்னமாக மரியமுடைய குமாரர் மசீகுதான் அல்லாஹ் என்று கூறியவர்கள் சந்தேகமின்றி நிராகரித்தவர்களாகிவிட்டார்கள் உண்மையில் மசீகு இப்படித்தான் கூறியிருந்தார் இஸ்ராயலின் வழித்தோன்றல்களே என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமாகிய அல்லாஹுவையே வணங்குங்கள் எவன் அல்லாஹுவுக்கு இணை கற்பிக்கின்றானோ அவனுக்கு சின்னமாக அல்லாஹ் சுவனத்தை தடை செய்திருக்கின்றான் மேலும் அவனுடைய இருப்பிடம் நரகமாகும் மேலும் இத்தகைய அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் யாரும் இல்லை لقد كفر الذين قالوا إن الله ثالث ثلاثة وَمَا مِنْ إِلَٰهٍ إِلَّا إِلَٰهٌ وَاحِدٌ وَإِن لَّمْ يَنْتَهُوا عَمَّا يَقُولُونَ لَيَمَسَّنَّ الَّذِينَ كَفَرُوا مِنْهُمْ عَذَابٌ أَلِيمٌ أَفَلَا يَتُوبُونَ إِلَى اللَّهِ وَيَسْتَغْفِرُونَ يستغفرونه والله غفور رحيم நிச்சயமாக அல்லாஹு மூவரில் மூன்றாமவன் என்று கூறியவர்களும் சின்னமாக நிராகரிப்பாளர்களாகிவிட்டார்கள் உண்மையில் ஒரே இறைவனை தவிர வேறு எந்த இறைவனும் இல்லை தாம் இவ்வாறு கூறுவதிலிருந்து அவர்கள் விலகிக் கொள்ளவில்லையாயின் இத்தகைய நிராகரிப்பாளர்கள் அனைவருக்கும் துன்புறுத்தும் தண்டனை கொடுக்கப்பட்டே தீரும் அவ்வாறு இருக்க அவர்கள் அல்லாவின் பக்கம் மீண்டு அவனிடத்தில் பாவ மன்னிப்பு கோரிட வேண்டாமா மேலும் அல்லாஹு பெரிதும் மன்னிப்பு வழங்குபவனும் மாபெரும் கருணையாளனும் ஆவான் مَا الْمَسِيحُ ابْنُ مَرْيَمَ إِلَّا رَسُولٌ قَدْ خَلَتْ مِنْ قَبْلِهِ الرُّسُلُ وَأُمُّهُ صِدِّيقَةٌ كَانَا يَأْكُلَانِ الطَّعَامَ انظر كيف نبين لهم الآيات ثم انظر أنا يؤفكون மரியத்தின் குமாரர் மசீஹ் ஓர் இறை தூதரே என்று வேறில்லை அவருக்கு முன் இறை தூதர்கள் பலர் சென்றிருக்கின்றார்கள் மேலும் அவருடைய அன்னை வாய்மையுள்ள ஒரு பெண்மணியாவார் அவ்விருவரும் உணவு உண்பவர்களாகவே இருந்தார்கள் பாருங்கள் நாம் சத்தியத்திற்கான சான்றுகளை எவ்வாறெல்லாம் அவர்களுக்கு தெளிவாக்குகின்றோம் மீண்டும் பாருங்கள் அவர்கள் எவ்வாறெல்லாம் உண்மையை விட்டு பிறந்து செல்கிறார்கள் قُلْ أَتَعْبُدُونَ مِن دُونِ اللَّهِ مَا لَا يَمْلِكُ لَكُمْ ضَرًّا وَلَا نَفْعًا والله هو السميع العليم قل يا أهل الكتاب لا تغلوا في دينكم غير الحق ولا تتقوا تَتَّبِعُوا أَهْوَاءَ قَوْمٍ قَدْ ضَلُّوا مِنْ قَبْلُ وَأَضَلُّوا كَثِيرًا وَلَا تَتَّبِعُوا أَهْوَاءَ قَوْمٍ قَدْ ضَلُّوا مِن قَبْلُ وَأَضَلُّوا كَثِيرًا وَضَلُّوا عَن سَوَاءِ السَّبِيلِ நீர் அவர்களிடம் கூறுவீராக அல்லாஹுவை விடுத்து உங்களுக்கு இழப்பையோ லாபத்தையோ அளிப்பதற்கு சக்தி இல்லாதவற்றையா நீங்கள் வணங்குகின்றீர்கள் ஆனால் அல்லாஹுதான் யாவற்றையும் செவியேற்பவனும் நன்கு அறிபவனும் ஆவான் நீர் கூறும் வேதம் அருளப்பட்டவர்களே உங்கள் தீனில் நெறியில் அநியாயமாக எதையும் மிகைப்படுத்தாதீர்கள் மேலும் உங்களுக்கு முன்னர் தாமும் வழிகட்டு பலரையும் வழிகெடுத்து மேலும் நேரிய வழியிலிருந்து தடம் புரண்டு போன மக்களுடைய விருப்பங்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள் لُعِنَ الَّذِينَ كَفَرُوا مِن بَنِي إِسْرَائِيلَ عَلَى لِسَانِ دَاوُودَ وَعِيسَى ابْنِ مَرْيَمَ ذَلِكَ بِمَا عَصَوا وَكَانُوا يَعْتَدُونَ كَانُوا لَا يَتَنَاهَوْنَ عَن مُنكَرٍ فَعَلُوهُ لَبِئْسَ مَا كَانُوا يَفْعَلُونَ تَرَى كَثِيرًا مِنْهُمْ يَتَوَلَّوْنَ الَّذِينَ كَفَرُوا لَبِئْسَ مَا قَدَّمَتْ لَهُمْ أَنفُسُهُمْ أَن سَخِطَ اللَّهُ عَلَيْهِمْ وَفِي الْعَذَابِ هُمْ خَالِدُونَ وَلَوْ كَانُوا يُؤْمِنُونَ بِاللَّهِ وَالنَّبِيِّ وَمَا أُنْزِلَ إِلَيْهِ مَا اتَّخَذُوهُمْ أَوْلِيَاءَ وَلَكِنَّ كَثِيرًا مِنْهُمْ فَاسِقُونَ இஸ்ராயலின் வழித்தோன்றலில் எவர்கள் நிராகரித்தார்களோ அவர்கள் தாவூது மற்றும் மரியத்தின் குமாரர் ஈசா ஆகியோரின் நாவினால் சபிக்கப்பட்டார்கள் ஏனெனில் அவர்கள் இறை கட்டளைக்கு மாறு செய்தார்கள் மேலும் இறை வரம்புகளை மீறியவாறு இருந்தார்கள் தாம் செய்து கொண்டிருந்த தீய செயலிலிருந்து அவர்கள் ஒருவரையொருவர் தடுக்காமல் இருந்தார்கள் இவ்வாறு அவர்கள் செய்து கொண்டிருந்த செயல்கள் யாவும் மிகவும் தரங்கட்டவையாயிருந்தன இன்று அவர்களில் பெரும்பாலோர் இறை நம்பிக்கையாளர்களுக்கு எதிராக நிராகரிப்பாளர்களுக்கு ஆதரவாளர்களாகவும் உற்ற நண்பர்களாகவும் இருப்பதை நீர் காண்கிறீர் சந்தேகமின்றி அவர்கள் தமக்காக சம்பாதித்தவை எத்துணை தரங்கட்டவை இதனாலேயே அல்லாஹ் அவர்கள் மீது கோபம் கொண்டான் மேலும் நிரந்தரமான வேதனைக்கு அவர்கள் பலியாவார்கள் உண்மையிலேயே அவர்கள் அல்லாஹ்வின் மீதும் இறை தூதரின் மீதும் அவருக்கு இறக்கியருளப்பட்ட வேதத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டிருப்பார்களாயின் நம்பிக்கையாளர்களுக்கு எதிராக நிராகரிப்போரை தம் உற்ற நண்பர்களாய் ஒருபோதும் ஆக்கிக் கொண்டிருக்க மாட்டார்கள் ஆயினும் அவர்களில் பெரும்பாலோர் அல்லாஹுக்கு கீழ்ப்படிவதிலிருந்து விலகிச் சென்று விட்டனர் لَتَجِدَنَّ أَشَدَّ النَّاسِ عَدَاوَةً لِّلَّذِينَ آمَنُوا الْيَهُودَ وَالَّذِينَ أَشْرَكُوا وَلَتَجِدَنَّ أَقْرَبَهُم مَّوَدَّةً لِّلَّذِينَ آمَنُوا الَّذِينَ قَالُوا إِنَّا نَصَارَىٰ ذَلِكَ بِأَنَّ مِنْهُمْ قِسِّيسِينَ وَرُهْبَانًا رُهْبَانًا وَأَنَّهُمْ لَا يَسْتَكْبِرُونَ சின்னமாக யூதர்களும் இணை வைப்பவர்களும் மற்ற அனைத்து மக்களையும் விட இறை நம்பிக்கையாளர்களுக்கு கடும் பகைவர்களாக இருப்பதை நபியே நீர் காண்பீர் நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்தவர்களே என்று சொல்பவர்கள்தாம் மற்ற அனைவரையும் விட இறை நம்பிக்கையாளர்களுடன் நேசம் கொண்டிருப்பதை நீர் காண்பீர் இதற்கு காரணம் அவர்களுள் வணக்கத்தில் திளைத்த அறிஞர்களும் துறவிகளும் இருக்கின்றனர் மேலும் அவர்கள் அகந்தை கொண்டவர்களாகவும் இல்லை وَإِذَا سَمِعُوا مَا أُنزِلَ إِلَى الرَّسُولِ تَرَى أَعْيُنَهُمْ تَفِيضُ مِنَ الدَّمْعِ الدمع مما عرفوا من الحق يقولون ربنا آمنا فاكتبنا مع الشاهدين وما لنا لا نؤمن بالله اللَّهِ وَمَا جَاءَنَا مِنَ الْحَقِّ وَنَطْمَعُ أَن يُدْخِلَنَا رَبُّنَا مَعَ الْقَوْمِ الصَّالِحِينَ فَأَثَابَهُمُ اللَّهُ بِمَا قَالُوا جَنَّاتٍ تَجْرِي مِن تَحْتِهَا الْأَنْهَارُ خَالِدِينَ فِيهَا وَذَلِكَ جَزَاءُ الْمُحْسِنِينَ وَالَّذِينَ كَفَرُوا وَكَذَّبُوا بِآيَاتِنَا أُولَئِكَ أَصْحَابُ الْجَحِيمِ இறை தூதர் மீது இறக்கியருளப்பட்ட இவ்வேதத்தை அவர்கள் செவியுறும் போது சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொண்டதன் விளைவாக அவர்களின் கண்கள் கண்ணீர் வடிப்பதை நீர் காண்கிறீர் மேலும் அவர்கள் இறைஞ்சுகின்றார்கள் எங்கள் இறைவனே நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம் எனவே சாட்சி வழங்குபவர்களில் எங்கள் பெயரையும் எழுதி வைப்பாயாக மேலும் அவர்கள் கூறுகிறார்கள் எங்களுடைய இறைவன் எங்களை ஒழுக்க நலமுடையவர்களோடு இணைத்தருள வேண்டும் என்று நாங்கள் பேராவல் கொண்டிருக்க அல்லாஹின் மீதும் எங்களிடம் வந்த சத்தியத்தின் மீதும் எவ்வாறு நாங்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருப்போம் அவர்கள் இவ்வாறு கூறியதால் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனத் தோட்டங்களை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான் அதில் அவர்கள் நிலையாக தங்கி வாழ்வார்கள் இதுவே நன்மை புரிவோருக்கான கூலியாகும் மேலும் எவர்கள் நம் திருவசனங்களை நிராகரித்து அவற்றை பொய்யானவை என வாதித்தார்களோ அத்தகையோர் நரகவாசிகளேயாவர் யா الَّذِينَ آمَنُوا لَا تُحَرِّمُوا طَيِّبَاتِ مَا أَحَلَّ اللَّهُ لَكُمْ وَلَا تَعْتَدُوا إِنَّ اللَّهَ لَا يُحِبُّ الْمُعْتَدِينَ وَكُلُوا مِمَّا رَزَقَكُمُ اللَّهُ حَلَالًا طَيِّبًا وَاتَّقُوا اللَّهَ الَّذِي أَنْتُمْ بِهِ مُؤْمِنُونَ இறை நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்த தூய பொருள்களை ஹராமானவை விளக்கப்பட்டவையாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் மேலும் வரம்பு மீறாதீர்கள் சின்னமாக வரம்பு மீறுவோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அல்லாஹ் உங்களுக்கு அளித்துள்ள பொருள்களில் அனுமதிக்கப்பட்டதும் தூய்மையானதுமான பொருள்களை உண்ணுங்கள் பருகுங்கள் மேலும் எந்த இறைவன் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டு இருக்கின்றீர்களோ அவனுக்கு மாறு செய்வதிலிருந்து விலகி வாழுங்கள் لا يؤاخذكم الله باللغو في أيمانكم ولكن يؤاخذكم بما عقدتم الأيمان فكفر كَفَّارَتُهُ إِطْعَامُ عَشَرَةِ مَسَاكِينَ مِنْ أَوْسَطِ مَا تُطْعِمُونَ أَهْلِيكُمْ أَوْ كِسْوَتُهُمْ أَوْ تَحْرِيرُ رَقَبَةٍ فَمَن لَّمْ يَجِدْ فَصِيَامُ ثَلَاثَةِ أَيَّامٍ ذَلِكَ كَفَّارَةُ أَيْمَانِكُمْ إِذَا حَلَفْتُمْ وَاحْفَظُوا أَيْمَانَكُمْ كَذَلِكَ يُبَيِّنُ اللَّهُ لَكُمْ آيَاتِهِ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ நீங்கள் செய்த வீணான சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிப்பதில்லை ஆயினும் நீங்கள் உறுதிப்படுத்தி செய்த சத்தியங்களுக்காக அவற்றை நீங்கள் முறித்துவிட்டால் உங்களை அவன் நிச்சயம் தண்டிப்பான் முறித்துவிட்ட சத்தியத்திற்கான குற்ற பரிகாரம் இதுதான் நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு அளிக்கின்ற உணவுகளில் நடுத்தருமான வகையிலிருந்து பத்து வறியவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் அல்லது அவர்களுக்கு ஆடைகள் வழங்க வேண்டும் அல்லது ஓர் அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் ஆனால் இவற்றில் எதற்கும் சக்தி பெறாதவர்கள் மூன்று நாட்களுக்கு நோன்பு நோக்க வேண்டும் நீங்கள் செய்த சத்தியங்களை முறித்துவிட்டால் இதுதான் அவற்றுக்குரிய குற்ற பரிகாரமாகும் எனவே உங்கள் சத்தியங்களை முறித்து விடாமல் பேணுங்கள் இவ்வாறு தன்னுடைய சட்ட திட்டங்களை அல்லாஹ் உங்களுக்கு தெளிவாக்குகின்றான் நீங்கள் நன்றி செலுத்துபவராய் திகழக்கூடும் என்பதற்காக يا أيها الذين آمنوا إِنَّمَا الْخَمْرُ وَالْمَيْسِرُ وَالْأَنصَابُ وَالْأَزْلَامُ رِجْسٌ مِنْ عَمَلِ الشَّيْطَانِ فَاجْتَنِبُوهُ لَعَلَّكُمْ تُفْلِحُونَ إِنَّمَا يُرِيدُ الشَّيْطَانُ الشَّيْطَانُ أَن يُوقِعَ بَيْنَكُمُ الْعَدَاوَةَ وَالْبَغْضَاءَ فِي الْخَمْرِ وَالْمَيْسِرِ وَيَصُدَّكُمْ عَن ذِكْرِ اللَّهِ وَعَنِ الصَّلَاةِ فَهَلْ أَنْتُمْ مُنْتَهُونَ وَأَطِيعُوا اللَّهَ وَأَطِيعُوا الرَّسُولَ وَاحْذَرُوا فَإِن تَوَلَّيْتُمْ فَاعْلَمُوا أَنَّمَا عَلَى رَسُولِنَا الْبَلَاغُ الْمُبِينُ இறை நம்பிக்கை கொண்டவர்களே மது சூதாட்டம் பலிபீடங்கள் குறிபார்க்கும் அம்புகள் ஆகியவை அருவருக்கத்தக்க சைத்தானிய செயல்களாகும் அவற்றை தவித்துக் கொள்ளுங்கள் அதன் மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம் மது மற்றும் சூதாட்டத்தின் வாயிலாக உங்களுக்கிடையில் பகைமையையும் வெறுப்பையும் ஏற்படுத்தி அல்லாஹுவை நினைவு கூறுவதிலிருந்தும் தொழுகையிலிருந்தும் உங்களை தடுத்துவிடவே செய்தான் விரும்புகின்றான் இதற்கு பிறகாவது நீங்கள் இவற்றை தவிர்த்துக் கொள்வீர்களா அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள் மாறு செய்வதிலிருந்து விலகி இருங்கள் இதனை இந்த ஆணையை நீங்கள் புறக்கணித்து விட்டால் நமது தூதை தெள்ள தெளிவாய் எடுத்துரைப்பது மட்டுமே நமது தூதர் மீது கடமையாகும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ليس على الذين آمنوا وعملوا الصالحات جناح فيما طعموا إذا ما اتقوا وآمنوا إِذَا مَا اتَّقَوْا وَآمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ ثُمَّ اتَّقَوْا وَآمَنُوا ثُمَّ اتَّقَوْا وَأَحْسَنُوا وَاللَّهُ يُحِبُّ الْمُحْسِنِينَ இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிகின்றவர்கள் முன்னர் எதையும் உண்டவை பற்றி அவர்கள் மீது குற்றமில்லை ஆனால் இனி தடுக்கப்பட்ட பொருள்களிலிருந்து அவர்கள் விலகி இருக்க வேண்டும் மேலும் இறை நம்பிக்கையில் உறுதியாக நிலைத்திருப்பவர்களாகவும் நற்செயல் புரிபவர்களாகவும் இன்னும் எந்த எந்த பொருள்களை விட்டு தடுக்கப்படுகின்றனரோ அவற்றிலிருந்து விலகி இருப்பவர்களாகவும் மேலும் இறை கட்டளைகளை ஏற்று வாழ்பவர்களாகவும் இன்னும் இரையச்சத்துடன் நன்னடத்தையை மேற்கொள்பவர்களாகவும் திகழ வேண்டும் அல்லாஹ் நன்னடத்தையுடையோரை நேசிக்கின்றான் يا أيها الذين آمنوا ليبلونكم الله بشيء من الخير تناله أيديكم ورماحكم ليبلونكم الله بشيء من الصَّيْدِ الْقَيْدِ تناله أيديكم ورماحكم ليعلم الله من يخافه بالغيب فَمَنِ اعْتَدَى بَعْدَ ذَلِكَ فَلَهُ عَذَابٌ أَلِيمٌ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا لَا تَقْتُلُوا الصَّيْدَ وَأَنْتُمْ حُرُمٌ وَمَنْ قَتَلَهُ مِنْكُمْ مُتَعَمِّدًا فَجَزَاءٌ مِثْلُ مَا قَتَلَ مِنَ النَّعَمِ يَحْكُمُ بِهِ ذَوَا عَدْلٍ مِنْكُمْ ۖ يحكم به ذوى عدل منكم هديا بالغ الكعبة أو كفارة طعام مساكين أو عدل ذلك صياما ليذوق وبال أمره عفى الله عما سلف وَمَنْ عَادَ فَيَنْتَقِمُ اللَّهُ مِنْهُ والله عزيز ذو انتقام இறை நம்பிக்கை கொண்டவர்களே ஹஜ்ஜுக்குரிய ஆடையான எஹ்ராமை அணிந்த நிலையில் உங்கள் கரங்களும் உங்கள் ஈட்டிகளும் சுலபமாக அடையக்கூடிய வேட்டை பிராணிகள் ஏதாவதொன்றின் மூலம் அல்லாஹு உங்களை சோதிப்பான் மறைவான நிலையிலும் தன்னை அஞ்சக்கூடியவர்கள் யார் என்று அல்லாஹு அறிந்து கொள்வதற்காக இவ்வாறு எச்சரித்த பிறகு யார் அல்லாஹ் நிர்ணயித்த வரம்பை மீறுகின்றாரோ அவருக்கு துன்புறுத்தும் தண்டனை இருக்கிறது இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் ஹஜ்ஜுக்குரிய ஆடையான எஹராமை அணிந்திருக்கும் நிலையில் வேட்டையாடி பிராணிகளை கொல்லாதீர்கள் மேலும் உங்களில் யாரேனும் வேண்டுமென்றே வேட்டையாடி பிராணியை கொன்றுவிட்டால் அதற்கு பரிகாரமாக அவர் தான் கொன்ற பிராணிக்கு சமமான ஒரு பிராணியை கால்நடைகளிலிருந்து பலி கொடுக்க வேண்டும் உங்களில் இரு நீதியாளர்கள் அதனை தீர்மானிக்க வேண்டும் அந்த பலி பிராணி காபாவில் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் அல்லது அச்செயலுக்கு குற்றப்பரிகாரமாக ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் அல்லது அதற்கு சமமாக அவர் நோன்பு நோக்க வேண்டும் தான் செய்த தீய செயலின் விளைவை அவர் சுவைப்பதற்காகவே இவ்வாறு விதிக்கப்பட்டுள்ளது முன்பு செய்தவற்றையெல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டான் எனவே யாரேனும் மீண்டும் அச்செயலை புரிந்தால் அல்லாஹ் அவரை பழிவாங்குவான் மேலும் அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவனாகவும் பழிவாங்கும் ஆற்றல் உடையவனாகவும் இருக்கின்றான் أُحِلَّ لَكُمْ صَيْدُ الْبَحْرِ وَطَعَامُهُ مَتَاعًا لَّكُمْ وَلِلسَّيَّارَةِ وَحُرِّمَ عَلَيْكُمْ صَيْدُ الْبَرِّ مَا دُمْتُمْ حُرُمًا وَاتَّقُوا اللَّهَ الَّذِي إِلَيْهِ تُحْشَرُونَ எஹராமுடைய நிலையில் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கும் பயண கூட்டத்தாருக்கும் பயன் தருவதற்காக கடல் வேட்டையும் அதனை உண்பதும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன ஆயினும் நீங்கள் எஹராமுடைய நிலையில் இருக்கும் வரை தரையில் வேட்டையாடுவது உங்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளது யார் முன்னிலையில் நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்க்கப்பட இருக்கின்றீர்களோ அந்த இறைவனுக்கு மாறு செய்வதை தவிர்த்து வாழுங்கள் جعل الله الكعبة البيت الحرام قياما للناس والشهر الحرام والهدي والقلائد ذلك لتعلموا أن الله يعلم ما في السماء السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ وَأَنَّ اللَّهَ بِكُلِّ شَيْءٍ عَلِيمٌ اعْلَمُوا أَنَّ اللَّهَ شَدِيدُ الْعِقَابِ وَأَنَّ اللَّهَ غَفُورٌ رَّحِيمٌ مَا عَلَى الرَّسُولِ إِلَّا الْبَلَاغُ وَاللَّهُ يَعْلَمُ مَا تُبْدُونَ وَمَا تَكْتُمُونَ قُل لَّا يَسْتَوِي الْخَبِيثُ وَالطَّيِّبُ وَلَوْ أَعْجَبَكَ كَثْرَةُ الْخَبِيثِ فاتقوا الله يا أولي الألباب لعلكم تفلحون அல்லாஹ் கண்ணியமிக்க ஆலயமாகிய காபாவை மக்களுக்கு அவர்களின் கூட்டு வாழ்க்கைக்கான கேந்திரமாய் அமைத்தான் மேலும் சங்கைக்குரிய மாதத்தையும் பலி பிராணிகளையும் அவற்றின் கழுத்தில் இடப்பட்ட அடையாள மாலைகளையும் இதற்கு துணை புரியக்கூடியனவாய் ஆக்கினான் எதற்கெனில் நீங்கள் இதனை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் அல்லாஹு சின்னமாக நன்கு அறிகின்றான் மேலும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் நன்கு அறிபவனாக இருக்கின்றான் இன்னும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள் சின்னமாக அல்லாஹ் தண்டனையளிப்பதில் கடுமையானவன் மேலும் அல்லாஹு பெரிதும் மன்னிப்பு வழங்குபவனாகவும் மாபெரும் கருணையாளனாகவும் இருக்கின்றான் தூது செய்தியை எடுத்துரைப்பதே தூதரின் பொறுப்பாகும் நீங்கள் வெளிப்படுத்துகின்றவற்றையும் மூடி மறைக்கின்றவற்றையும் அல்லாஹு நன்கு அறிகின்றான் நபியே நீர் அவர்களிடம் கூறிவிடும் தூய்மையானவையும் தூய்மையற்றவையும் ஒருபோதும் சமமாக மாட்டாது தூய்மை இல்லாதவை பெருகி கிடப்பது உம்மை வியப்பில் ஆழ்த்தினாலும் சரியே எனவே அறிவுடைய மக்களே நீங்கள் அல்லாவுக்கு மாறு செய்வதை விட்டு விலகியே வாழுங்கள் நீங்கள் வெற்றி பெறக்கூடும் يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا لَا تَسْأَلُوا عَن أَشْيَاءَ إِن تُبْدَ لَكُمْ تَسُؤْكُمْ وَإِن تَسْأَلُوا عَنْهَا حِينَ يُنَزَّلُ الْقُرْآنُ تُبْدَ لَكُمْ عَفَا اللَّهُ عَنْهَا وَاللَّهُ غَفُورٌ حَلِيمٌ قَدْ سَأَلَهَا قَوْمٌ مِّن قَبْلِكُمْ ثُمَّ أَصْبَحُوا بِهَا كَافِرِينَ இறை நம்பிக்கை கொண்டவர்களே சில விஷயங்கள் உங்களிடம் வெளிப்படுத்தப்பட்டால் அவை உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் அவற்றை பற்றி நீங்கள் வினவாதீர்கள் ஆயினும் குரான் இறக்கி அருளப்பட்டு கொண்டிருக்கும் வேளையில் அவற்றை பற்றி நீங்கள் வினவினால் அப்போது அவை உங்களுக்கு வெளிப்படையாக கூறப்பட்டுவிடும் நீங்கள் இதுவரை கேட்டவற்றை அல்லாஹு மன்னித்து விட்டான் அல்லாஹு மன்னிப்பு வழங்குபவனாகவும் சகிப்புத்தன்மையுடையவனாகவும் இருக்கின்றான் உங்களுக்கு முன் வாழ்ந்த ஒரு கூட்டத்தார் இத்தகைய கேள்விகளை கேட்டுக் கொண்டிருந்தனர் பிறகு அவற்றின் காரணமாகவே அவர்கள் நிராகரிப்பில் ஆழ்ந்து விட்டார்கள் مَا جَعَلَ اللَّهُ مِن بَحِيرَةٍ وَلَا سَائِبَةٍ وَلَا وَصِيلَةٍ وَلَا حَامٍ وَلَكِنَّ الَّذِينَ كَفَرُوا يَفْتَرُونَ عَلَى اللَّهِ الْكَذِبَ ولكن الذين كفروا يفترون على الله الكذب وأكثرهم لا يعقلون وَإِذَا قِيلَ لَهُمْ تَعَالَوْا إِلَى مَا أَنزَلَ اللَّهُ وَإِلَى الرَّسُولِ قَالُوا حَسْبُنَا مَا وَجَدْنَا عَلَيْهِ آبَاءَنَا أَوَلَوْ كَانَ آبَاؤُهُمْ لَا يَعْلَمُونَ شَيْئًا وَلَا يَهْتَدُونَ அறியாமை கால அரபுகளின் நேர்ச்சை மிருகங்களான பஹீரா சாயிபா வசீலா ஹாம் என்பனவற்றையெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை ஆயினும் நிராகரிப்போர்தான் அல்லாஹுவின் மீது பொய்களை புனைந்து கூறுகின்றனர் மேலும் அவர்களில் பெரும்பாலோர் இத்தகைய மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு அறிவற்றவர்களாய் இருக்கின்றனர் மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்த சட்டத்தின் பக்கமும் இறை தூதரின் பக்கமும் வாருங்கள் என்று அவர்களிடம் கூறப்படுமாயின் எங்கள் மூதாதையர் எவ்வழியில் வாழக் கண்டோமோ அவ்வழியே எங்களுக்கு போதுமானது என்று பதில் கூறுகிறார்கள் இவர்களின் மூதாதையர் எதையும் புரியாதவர்களாகவும் நேர்வழியை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 إثما فآخران يقومان مقامهما من الذين استحق عليهم الأوليان فيقسمان بالله فَيُقْسِمَانِ بِاللَّهِ لَشَهَادَتُنَا أَحَقُّ مِنْ شَهَادَتِهِمَا وَمَا اعْتَدَيْنَا إِنَّا إِذًا لَمِنَ الظَّالِمِينَ ذَلِكَ أَدْنَى أَن يَأْتُوا بِالشَّهَادَةِ عَلَى وَجْهِهَا أَوْ يَخَافُوا أَن تُرَدَّ أَيْمَانٌ بَعْدَ أَيْمَانِهِمْ وَاتَّقُوا اللَّهَ وَاسْمَعُوا والله لا يهدي القوم الفاسقين இறை நம்பிக்கை கொண்டவர்களே உங்களில் எவருக்கேனும் மரண வேலை நெருங்கிவிட்டால் அவர் வசியத் மரண சாசனம் தரும் நேரத்தில் அதை பற்றி சாட்சியம் அளிப்பதற்கான விதிமுறை இதுவே உங்களிடையே நீதமுள்ள இருவர் சாட்சிகளாக்கப்பட வேண்டும் அல்லது நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது மரண வேதனை உங்களுக்கு வந்துவிட்டால் உங்களை தவிர வேறு இருவரை சாட்சிகளாய் ஆக்கிக் கொள்ள வேண்டும் அவர்களை பற்றி நீங்கள் சந்தேகம் கொள்வீர்களாயின் தொழுகைக்கு பிறகு பள்ளியில் அவர்களை நீங்கள் தடுத்து வையுங்கள் அவ்விருவரும் இறைவன் மீது ஆணையிட்டு இவ்வாறு கூற வேண்டும் நாங்கள் சொந்த லாபத்திற்காக சாட்சியத்தை விற்க மாட்டோம் மேலும் யாருக்காக சாட்சி சொல்கிறோமோ அவர் எங்கள் உறவினராக இருந்தாலும் சரியே அதற்காக அவருக்கு எந்த சலுகையும் காட்ட மாட்டோம் மேலும் அல்லாஹுக்காக கூறும் சாட்சியத்தில் நாங்கள் எதையும் மறைக்க மாட்டோம் அவ்வாறு செய்வோமாயின் சின்னமாக நாங்கள் பாவிகளாகி விடுவோம் ஆனால் அவ்விருவரும் பொய் சாட்சியம் கூறி பாவத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் என்று சின்னமாக அறியப்பட்டால் உரிமை பாதிக்கப்பட்டவர்களிலிருந்து அதிக தகுதி வாய்ந்த வேறு இருவர் அவ்விருவருடைய இடத்தில் சாட்சி கூற நிற்க வேண்டும் மேலும் எங்களுடைய சாட்சியம் சின்னமாக அவ்விருவருடைய சாட்சியத்தை விட வாய்மையானது நாங்கள் சாட்சியம் கூறுவதில் வரம்பு மீறவில்லை அவ்வாறு வரம்பு மீறியிருந்தால் சின்னமாக நாங்கள் கொடுமைக்காரர்களாகி விடுவோம் என்று அவர்கள் அல்லாவின் மீது ஆணையிட்டு கூற வேண்டும் மக்கள் சரியான முறையில் சாட்சியம் அளிப்பதற்கு அல்லது குறைந்தபட்சம் தம் சாட்சியங்களுக்கு பிறகு பிறர் சாட்சியம் அளித்து தம் சாட்சியங்கள் மறுக்கப்பட்டு விடுமோ என அவர்கள் அஞ்சி உண்மையாக சாட்சி அளிப்பதற்கு இந்த வழிமுறைதான் அதிக பொருத்தமானதாகும் மேலும் அல்லாஹுக்கு அஞ்சி வாழுங்கள் அவனுக்கே செவிசாயுங்கள் அல்லாஹு தனது கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்களை நேர்வழிப்படுத்துவதில்லை يوم يجمع الله الرسل فيقول ماذا أجبتم قالوا لا علم لنا إِنَّكَ أَنْتَ عَلَّامُ الْغُيُوبِ إِذْ قَالَ اللَّهُ يَا عِيسَى ابْنَ مَرْيَمَ اذْكُرْ نِعْمَتِي عَلَيْكَ وَعَلَى وَالِدَتِكَ إِذْ أَيَّدتَّ جِئْتُكَ بِرُوحِ الْقُدُسِ تُكَلِّمُ النَّاسَ فِي الْمَهْدِ وَكَهْلًا وَإِذْ عَلَّمْتُكَ الْكِتَابَ وَالْحِكْمَةَ وَالتَّوْرَاةَ وَالْإِنْجِيلَ وَإِذْ تَخْلُقُ مِنَ الطِّينِ كَهَيْئَةِ الطِّينِ الطير بإذني فتنفخ فيها فتكون طيرا بإذني وتبرئ الأكمه والأبرص بإذني وَإِذْ تُخْرِجُ الْمَوْتَى بِإِذْنِي وَإِذْ كَفَفْتُ بَنِي إِسْرَائِيلَ عَنكَ إِذْ جِئْتَهُم بِالْبَيِّنَاتِ فَقَالَ الَّذِينَ كَفَرُوا مِنْهُمْ إِنْ هَذَا إِلَّا سِحْرٌ مُبِينٌ وإذ أوحيت إلى الحواريين أن آمنوا بي وبرسولي قالوا آمنا واشهد بأننا مسلمون அல்லாஹ் எல்லா இறை தூதர்களையும் ஒன்று சேர்த்து உங்களுடைய அழைப்புக்கு அளிக்கப்பட்ட மறுமொழி என்ன என்று கேட்கும் நாளில் எங்களுக்கு எதுவும் தெரியாது மறைவான உண்மைகள் அனைத்தையும் நன்கு அறிந்தவன் நீயே என்று அவர்கள் பணிந்து கூறுவார்கள் அல்லாஹ் இவ்வாறு கூறும் சந்தர்ப்பத்தை நினைத்து பாருங்கள் மரியத்தின் குமாரர் ஈசாவே நான் உமக்கும் உம்முடைய அன்னைக்கும் வழங்கியிருந்த அருட்படைகளை நினைவு கூறும் பரிசுத்த ஆன்மாவின் மூலம் உமக்கு நான் உதவி செய்திருந்தேன் அதனால் நீர் தொட்டில் பருவத்திலும் பக்குவமான வயதை அடைந்த பின்பும் மக்களிடம் உரையாடினீர் மேலும் நான் உமக்கு வேதத்தையும் நுண்ணறிவையும் சௌராத்தையும் இஞ்சியிலையும் கற்றுத் தந்திருந்தேன் மேலும் நீர் எனது கட்டளைப்படி களிமண்ணிலிருந்து பறவையின் உருவத்தை போல் ஒன்றை செய்து அதில் ஊதினீர் அது எனது கட்டளைப்படி உயிருள்ள பறவையாகிவிட்டது நீர் பிறவி குருணனையும் வெண்புஷ்டக்காரனையும் எனது கட்டளைப்படி குணப்படுத்தினீர் நீர் மரணித்தவர்களை எனது கட்டளைப்படி வெளிக்கொணர்ந்தீர் மேலும் நீர் இஸ்ராயலின் வழி தோன்றலிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு சென்ற போது அவர்களில் சத்தியத்தை நிராகரித்துக் கொண்டிருந்தவர்கள் இச்சான்றுகள் தெளிவான சூனியமே அன்றி வேறில்லை என்று கூறிய வேளையில் அவர்களை விட்டும் நான் உம்மை காப்பாற்றிய சந்தர்ப்பத்தையும் நினைத்து பாரும் மேலும் என் மீதும் என்னுடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று திருத்தொண்டர்களாகிய ஹவாரிகளுக்கு நான் உணர்த்திய போது அவர்கள் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் மேலும் நாங்கள் முஸ்லிம்கள் முற்றிலும் அடிபணிந்தவர்கள் என்பதற்கு நீ சாட்சியாக இருப்பாயாக என்று கூறினார்கள் إذ قال الحواريون يا عيسى ابن مريم هل يستطيع ربك أن ينزل علينا مائدة من السماء قَالَ اتَّقُوا اللَّهَ إِن كُنتُم مُّؤْمِنِينَ قَالُوا نُرِيدُ أَن نَّأْتِيَ نَأْكُلَ مِنْهَا وَتَطْمَئِنَّ قُلُوبُنَا وَنَعْلَمَ أَن قَدْ صَدَقْتَنَا وَنَكُونَ عَلَيْهَا مِنَ الشَّاهِدِينَ قَالَ عِيسَى ابْنُ مَرْيَمَ اللَّهُمَّ رَبَّنَا رَبَّنَا أَنزِلْ عَلَيْنَا مَائِدَةً مِّنَ السَّمَاءِ تَكُونُ لَنَا عِيدًا لِأَوَّلِنَا وَآخِرِنَا وَآيَةً مِّنكَ وارزقنا وأنت خير الرازقين قال الله إني منزلها عليكم فمن يكفر بعد منكم فإني أعذبه عذابا لا أعذبه أحدا من العالمين ஹவாரிகள் இவ்வாறு கேட்டதையும் நினைவு கூறும் மரியத்தின் குமாரர் ஈசாவே உம்முடைய இறைவனால் வானத்திலிருந்து ஓர் உணவு தட்டை எங்களுக்கு இறக்கி வைக்க முடியுமா அதற்கு ஈசா நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாயிருப்பின் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் என்று பதில் தந்தார் அதற்கு அவர்கள் நாங்கள் விரும்புவது இவற்றை மட்டுமே நாங்கள் அத்தட்டிலிருந்து புசிக்க வேண்டும் அதன் மூலம் எங்கள் உள்ளங்கள் நிம்மதி அடைய வேண்டும் மேலும் நீர் எங்களிடம் கூறியவை அனைத்தும் உண்மையானவை என்று நாங்கள் அறிந்து அதற்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்று கூறினார்கள் மரியத்தின் குமாரர் ஈசா அல்லாஹுவே எங்கள் அதிபதியே வானத்திலிருந்து எங்களுக்கு ஓர் உணவு தட்டை இறக்கி வைப்பாயாக அது எங்களுக்கும் எங்கள் காலத்தில் வாழ்பவர்களுக்கும் இனி வரக்கூடியவர்களுக்கும் மகிழ்ச்சிக்குரிய வாய்ப்பாகவும் மேலும் உன்னிடமிருந்து ஒரு சான்றாகவும் திகழட்டும் மேலும் எங்களுக்கு ஆகாரம் வழங்குவாயாக வழங்குவோரில் மிகச் சிறந்தவன் நீயே என்று இறைந்தினார் அதற்கு அல்லாஹ் நான் உங்களுக்கு அதனை இறக்கி தருகிறேன் ஆனால் அதன் பின்னர் உங்களில் யாரேனும் நிராகரித்தால் அகிலத்தாரில் இதுவரை யாரையும் தண்டிக்காத அளவுக்கு அவரை நான் மிகவும் கடுமையாக தண்டிப்பேன் என பதில் அளித்தான் وَإِذْ قَالَ اللَّهُ يَا عِيسَى ابْنَ مَرْيَمَ أَأَنْتَ قُلْتَ لِلنَّاسِ اتَّخِذُونِي وَأُمِّيَ إِلَٰهَيْنِ مِن دُونِ اللَّهِ قال سبحانك ما يكون لي أن أقول ما ليس لي بحق إن كنت قلته فقد علمته تعلم ما في نفسي وَلَا أَعْلَمُ مَا فِي نَفْسِكَ إِنَّكَ أَنْتَ عَلَّامُ الْغُيُوبِ ஆக இப்பேருதுவைகளை எல்லாம் நினைவுபடுத்தி அல்லாஹ் இவ்வாறு வினவுவான் மரியத்தின் குமாரர் ஈசாவே அல்லாஹுவை விடுத்து என்னையும் என் அன்னையையும் கடவுள்களாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நீர் மக்களிடம் கூறினீரா அப்போது அவர் பணிந்து கூறுவார் தூய்மை அனைத்தும் உனக்கே எனக்கு உரிமையில்லாதவற்றை கூறுவது என்னுடைய பணி அல்ல அவ்வாறு நான் கூறியிருந்தால் அதனை நிச்சயம் நீ அறிந்திருப்பாய் என் உள்ளத்தில் இருப்பவற்றை நீ அறிவாய் ஆனால் உன் உள்ளத்தில் இருப்பவற்றை நான் அறிய மாட்டேன் சின்னமாக மறைவான உண்மைகள் அனைத்தையும் நீ நன்கறிந்தவனாகவே இருக்கின்றாய் مَا قُلْتُ لَهُمْ إِلَّا مَا أَمَرْتَنِي بِهِ أَنِ اعْبُدُوا اللَّهَ رَبِّي وَرَبَّكُمْ وَكُنْتُ عَلَيْهِمْ شَهِيدًا مَا دُمْتُ فِيهِمْ فَلَمَّا تَوَفَّيْتَنِي كُنْتَ أَنْتَ الرَّقِيبَ عَلَيْهِمْ وَأَنْتَ عَلَى كُلِّ شَيْءٍ شَهِيدٌ إِن تُعَذِّبْهُمْ فَإِنَّهُمْ عِبَادُكَ وَإِن تَغْفِرْ لَهُمْ فَإِنَّكَ أَنْتَ الْعَزِيزُ الْحَكِيمُ قَالَ اللَّهُ هَذَا يَوْمُ يَنفَعُ الصَّادِقِينَ صِدْقُهُمْ لَهُمْ جَنَّاتٌ تَجْرِي مِن تَحْتِهَا الْأَنْهَارُ خَالِدِينَ فِيهَا أَبَدًا رَضِيَ اللَّهُ عَنْهُمْ وَرَضُوا عَنْهُ ذَلِكَ الْفَوْزُ الْعَظِيمُ لِلَّهِ مُلْكُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَمَا فِيهِنَّ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ என் இறைவனும் உங்கள் இறைவனுமாகிய அல்லாஹுக்கே அடிபணியுங்கள் என்று நீ எனக்கு கட்டளையிட்டதை தவிர வேறெதனையும் நான் அவர்களுக்கு கூறவில்லை நான் அவர்களோடு இருந்த காலமெல்லாம் அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தேன் நீ என்னை திரும்ப அழைத்து கொண்ட போது நீயே அவர்களையும் கண்காணிப்பவனாக இருந்தாய் மேலும் நீ அனைத்தையும் கண்காணிப்பவனாக இருக்கின்றாய் இப்போது நீ அவர்களுக்கு தண்டனை அளித்தால் அவர்கள் நிச்சயமாக உன்னுடைய அடிமைகளே நீ அவர்களை மன்னித்தாலும் அப்போதும் நீயே யாவற்றையும் மிகைத்தவனும் நுண்ணறிவுடையவனுமாய் இருக்கின்றாய் அப்போது அல்லாஹு கூறுவான் உண்மையாளர்களுக்கு அவர்களின் உண்மை பயனளிக்கக்கூடிய நாளாகும் இது இத்தகையோருக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனங்கள் உண்டு அங்கு அவர்கள் நிலையாக தங்கி வாழ்வார்கள் அல்லாஹ் அவர்களை பற்றி திருப்தி கொண்டான் அவர்களும் அல்லாஹுவை பற்றி திருப்தி கொண்டார்கள் இதுவே மாபெரும் வெற்றியாகும் வானங்கள் பூமி மற்றும் அவற்றில் உள்ள அனைத்து படைப்புகளின் பேராட்சி அல்லாஹுவுக்கே உரியதாகும் மேலும் அவன் யாவற்றின் மீதும் பேராற்றல் கொண்டவனாயிருக்கின்றான்